وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே உலகத்திலே மனிதன் தோற்று போனது மனிதனுடைய விஷயத்தில் தான் உலகத்திலே மனிதன் தோற்று போனது மனிதனுடைய விஷயத்தில் மட்டும்தான் ஒரு மைக்கை எடுத்துக்கொண்டால் அதிலே எத்தனையோ வெற்றிகரமான சாதனைகள் இந்த உலகத்திலே நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது எப்படி கம்பி இல்லாத தந்திகள் இருப்பது போல வயர் இல்லாத மைக்குகள் இதைவிட மிக வேகமாக வேலை செய்யக்கூடிய அங்கே சுருகிக் கொள்ளக்கூடிய மைக்கள் அதைவிட ஆச்சரியம் பாக்கெட்டில் போய் ஒரு பாக்ஸை போட்டுக்கொண்டு அதிலே மைக் வெளியே எதுவுமே தெரிவதில்லை ஆனால் மைக் வருகிறது இதிலே மனிதன் முன்னேறி இருக்கிற முன்னேற்றம் இருக்கிறது ஒரு காலத்தில் எவ்வளவு பெரிய டப்பா இருக்கும் சாதாரணமாக இப்பொழுதுள்ள ரேடியோக்கள் ஒரு கை வாட்சிலே ரேடியோ இருக்கிறது முன்னாலே நம்முடைய சிறு வயசில பார்த்திருப்போம் ரேடியோ வந்த காலத்திலே ரேடியோ வந்து ஒன்னும் ரசூதுல்லா வந்த மாதிரி ஆயிரம் வருஷம் ஆயிரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல மார்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோ இப்ப நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இன்னும் முடிஞ்சிடல ரெண்டாயிரம் ஆரம்பிக்கல நூறு வருஷம் கூட முடியல இன்னும் இந்த ரேடியோ நம்ம ஊருக்கு வந்த காலத்துல ஒரு பெரிய பொட்டி இருக்கும் அதை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு கீழே நெருப்பு வச்சா தான் அது சூடாகும் கீழே ஒரு அடுப்பே வைக்கணும் அது சூடாகி பேச ஆரம்பிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இன்னும் எங்க மாமனார் வீட்டுல அந்த ரேடியோ இருக்கு அன்னைக்கு இருந்த ரேடியோவுக்கு இன்னைக்கு இருக்கிற ரேடியோவுக்கு என்ன எவ்வளவு பெரிய வித்தியாசம் இன்னைக்கு ரேடியோ ஆளே இல்லை தொலைப்பெட்டி காட்சியிலே தொலைந்து போய்விட்டார்கள் தங்களை தொலைத்து விட்டார்கள் இன்னைக்கு ரேடியோ பத்தி பேச முடியாது ஆனால் எவ்வளவு முன்னேற்றம் அதிலே சாதாரணமாக சொல்லுவார்கள் பயங்கரமான முன்னேற்றம் ஒவ்வொன்றிலும் இது போல எடுத்துக்கொண்டால் சாதாரண முன்னேற்றம் இல்லை உலகத்திலே போய் சுற்றி பார்ப்போமே ஆனால் நம்முடைய நாடு ஏழை நாடு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் தான் இங்கே அதிகம் இப்படி இருக்கிற நாட்டிலேயே இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் வளமான நாடுகளிலே வளர்ந்த நாடுகளிலே இது வளரும் நாடு அதாவது வளர்ந்தே முடியாத நாடு இந்தியா வளரும் இது வளரும் நாடு வளரும் அவ்வளவுதான் என்னைக்கு வளருமோ தெரியாது வளர்ந்த நாடுகளிலே எல்லாம் முன்னேறிவிட்டது முன்னேறாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் முன்னேறாத ஒன்று உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது மனித சமுதாயம் மட்டும்தான் உலகத்தினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் அதற்கு சாட்சி விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை பொதுவாக ஞானம் வளர்ந்திருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை மெஞ்ஞானத்திலே கூட ஒரு படி ஏதாவது வளர்ந்திருக்கலாம் ஆனால் மனிதன் முன்னேறியதாக மனிதன் முன்னேற்றம் அடைந்து விட்டதாக யாராவது சொல்ல முடியுமா மனிதன் முன்னேற்றம் அடைந்ததாக சொல்லுவதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் மனிதனுடைய சிக்கல்கள் தீர்ந்து அமைதியாக இருக்க வேண்டும் அதுதானே மனித மனத்துக்கு எங்கே அமைதி கிடைக்கிறதோ அங்கேதான் மனிதன் முன்னேற்றம் அடைந்ததாக அர்த்தம் ஆனால் இன்றைய மனித மனங்கள் அமைதி பெற்றிருக்கின்றனவா சஞ்சலம் இல்லாத மனம் ஒன்று இருக்கிறதாக இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா நான் சாதாரணமாக மாணவர்களிடத்திலே சொல்லுவேன் எங்களைப் போல சில பேர் தான் சஞ்சலம் இல்லாதவர்கள் ஏன் என்று சொன்னால் சஞ்சலப்படுவதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆனால் உலகத்திலே யாரெல்லாம் கையிலே வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சஞ்சலம் இல்லாமல் உலகத்திலே வாழ்வதாக அவர்களால் சொல்லவே முடியாது சஞ்சலத்துக்கெல்லாம் அடிப்படை காரணங்களை ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு உலக ரீதியான காரணங்களை ஆராய்ச்சி செய்து தீர்வு காண முற்படுகிறார்களே இதுதான் சஞ்சலத்திற்கு காரணம் சஞ்சலத்திற்கு அடிப்படை காரணம் என்னவோ துன்பத்திற்கு அடிப்படை காரணம் என்னவோ சுகவீனத்துக்கு அடிப்படை காரணம் என்னவோ மனிதன் கஷ்டப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னவோ அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு காரணங்களிலே ஆராய் செய்து கொண்டிருப்பதுதான் மனிதன் கஷ்டப்படுவதற்கும் நஷ்டப்படுவதற்கும் தொல்லைப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் அடிப்படை காரணங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மனித மனம் ஒன்று இருக்கிறது மனித மனம் ஒன்று இருக்கிறது இந்த மனம் எதுவரை சரியாகாதோ அதுவரை எதுவுமே சரியாகாது எனவே மனிதன் தலையால் செயல்பட வேண்டுமா நெஞ்சால் செயல்பட வேண்டுமா சோதர்களே நான் கூறுவதிலே கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்தாலும் தாங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் மனிதன் தலையால் செயல்பட வேண்டுமா நெஞ்சால் செயல்பட வேண்டுமா தலையால் என்பதற்கு அர்த்தம் அறிவால் நெஞ்சால் என்பதற்கு அர்த்தம் மனதால் இந்த உலகம் முழுவதும் தலையால் செயல்படுகிறது இதற்கு பெயர் விஞ்ஞானம் மனதால் செயல்பட வேண்டும் என்பதற்கு பெயர் மெஞ்ஞானம் என்று வரை மனிதன் தலையால் மட்டும் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்களோ மனிதர்கள் அதுவரை எந்த விதமான நிம்மதியும் உலகத்திற்கு வர இயலாது எப்பொழுது மனிதர்கள் மனதால் செயல்படுவார்களோ தலை இருக்க மனதால் தலையை மனம் ஆட்சிய வேண்டும் தலையை மனம் ஆட்சிய வேண்டும் மனதுக்கு அந்த இறையாண்மை கிடைக்க வேண்டும் தலையை கட்டுப்படுத்துகிற ஆண்மை அந்த வலிமை அந்த வல்லமை மனதுக்கு கிடைக்க வேண்டும் சொல்ல போனால் தலையையே எடுத்துவிட்டு மனிதன் வாழ வேண்டும் தலை இருக்க வேண்டும் எடுப்பது என்று அர்த்தம் அல்ல தலை இல்லாமல் மனதால் வாழ கற்றுக்கொள்வது அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் வாழ்க்கை அதைத்தான் முகமது ரசூல்லாய் சல்லா அலி வஸல்லம் ஜவாமேல் களிம் என்று சொன்னார்களே நான் சிறிய சிறிய வார்த்தைகள் தான் சொல்லுவேன் அதிலே பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள் வார்த்தைகள் என்னவோ சிறியவை ஆனால் கியாமத் வரை அந்த வார்த்தைகளுக்கு மறுபரிசீலனை கிடையாது காலையிலே சொன்னவருடைய வார்த்தை மாலையிலே மாறும் மாலையிலே சொன்னவருடைய வார்த்தை மாலை காலையிலே மாறும் இன்று சொன்ன வார்த்தை நேற்று மாறும் நேற்று சொன்ன வார்த்தை மறுநாள் மாறும் ஆனால் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் என்ன சொன்னார்களோ சொன்னது சொன்னதுதான் அதிலே மாற்றமே இல்லை அதுதான் அதைத்தான் சொன்னார்கள் இதா சலஹத் சலஹல் ஜசது குல்லு குல்லு அந்த மனித மனதிலே இருக்கக்கூடிய இதயம் என்று ஒன்று இருக்கிறது அந்த இதயம் சீர்விட்டால் எல்லாம் சீர்விடும் அது கெட்டால் எல்லாம் கெடும் இன்றைக்கு அதுதான் கெட்டிருக்கிறது அது வேண்டும் இது வேண்டும் அப்படி வேண்டும் இப்படி ஆசைக்க அளவா இருக்கிற சகோதரர்களே ஆசைக்கு அளவா இருக்கிறது ஆசைக்கு அளவில்லை அதனால் மனிதனுடைய மனது அமைதி பெறுவதில்லை என்பதை எங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் நாம் விரும்புகிறது கிடைத்து விட்டால் அது பெரிதாக தெரியாது என்னைக்கு நம்ம விரும்புறது கிடைச்சிருதோ பிறகு அது பெருசா தெரியாது வேற ஒண்ணுதான் பெருசா தெரியும் உதாரணமா ஒருத்தர் நல்ல பேனா இல்லைன்னு வச்சுக்குவோம் நல்ல பேனா எத்தனையோ வகை இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் பேனா ஒரு பையனுக்கு இல்லை அதே போல நல்ல கை இல்லை இந்த பையன் என்ன ஆசைப்படுறான் எப்படியாவது எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லி ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கிக்கிட்டே இருந்தான் அவனுடைய கடைசி ஆசை அதுவா தான் இருக்கும் அந்த நேரத்துக்கு ஆனால் அந்த வாட்சை கட்டிய பிறகு அவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாட்ச் மீது ஆசை வரும் அதையும் கட்டின பிறகு அதுக்கு மேல் உள்ள வாட்சின் மீது ஆசைப்படும் அதையும் கட்டிய பிறகு அதற்கு எது கிடைக்கிறதோ அது லேசாக தெரியும் எனவே எது கிடைத்தாலும் இவருடைய மனம் அமைதி அடையப் போவதில்லை இங்கே மனதை புரிந்து கொண்டால் எல்லா தெளிவும் கிடைத்து விடுகிறது இது நான் சொல்லவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் மனித மனதிலே இருக்க மனித உடலிலே இருக்கக்கூடிய ஒரு துண்டு ஒரு சதை துண்டு அந்த சதை துண்டுமல்ல அந்த அந்த ஹார்ட் இதயம் அல்ல அந்த இதயத்திலே இருக்கக்கூடிய அந்த மனம் என்று சொல்லுகிற ஒரு தன்மை இருக்கிறது அந்த தன்மை சீர்பட்டு விட்டால் எல்லாம் சீர்பட்டு விடுகிறது அது சீர்கட்டு விட்டால் எல்லாம் சீர்கட்டு விடுகிறது என்பதற்கு அர்த்தம் இதுதான் அந்த மனதில் இருக்கிற ஆசைக்கு ஒரு எல்லையை அமைத்துக் கொண்டால் அங்கிருந்து மனிதர்கள் சுதந்திரம் அடைகிறார்கள் அதுவரை மனிதர்கள் சுதந்திரம் அடைவதில்லை நாடு பொன் விழா கொண்டாடலாம் ஆனால் நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றைக்கு மனதனுடைய ஆசையிலிருந்து விடுபடுகிறோமோ அன்றைக்குத்தான் சுதந்திரம் மதிய நேரத்திலே இன்றைக்கு கூட மதிய பார்த்தேன் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள் சித்தாள் அதுக்கு பேரே சித்தாள் பெரிய ஆள் கிடையாது அதாவது செத்தால் காலையில வந்து வேலை செய்துட்டு எட்டரை மணிக்கு வந்தவங்க ஒன்றரை மணி வரைக்கும் வேலை செய்துட்டு போய் அந்த கஞ்சி எவ்வளவு பெரிய தூக்குல கொண்டு வர்றாங்க ஏழு அடுக்கா எட்டு அடுக்கா அதுல பொரியல் வறுவல் அத்தனை வகையா இருக்கு ஒரு ஒரு தூக்கு அவ்வளவுதான் அதுல கொண்டு வந்து பார்த்தேன் வேப்ப மரத்துக்கு உட்கார்ந்து அதை சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இங்க ஏசி ரூம்ல தூக்க வராம புரண்டு கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் வேப்ப மரத்து நிலையிலே வேகமான தூக்கம் அவர்களுக்கு வருகிறது அது எப்படி தூக்கம் என்பது வர வேண்டும் தானாக வர வேண்டும் வரவழைக்கு இருப்பதற்கு தூக்கம் இல்லை தூக்கம் மாத்திரை சாப்பிட்டு தூங்கினா அது தூக்கம் இல்லை அந்த தூக்கத்துக்கு பிறகு அந்த நிம்மதியும் இருக்காது வேப்ப மரத்தில் எந்த விதமான கவலையும் இல்லாமல் வெறும் கஞ்சி குடித்து விட்டு படுத்து தூங்குகிறார்கள் அவர்களையும் ஒருபுறம் பார்க்கிறோம் இங்கே எட்டாவது மாடியிலே ஏசி ரூமிலே எட்டாவது மாடியிலே ஏசி ரூமிலே அழகான மனைவியோடு படுத்திருக்கிறார் விடிய விடிய புரண்டு கொண்டிருக்கிறார் என்ன காரணம் இதுதான் இங்கே மனம் செஞ்சலப்படுகிறது மனதினுடைய ஆசையை அடக்குவதற்கு வழி தெரியவில்லை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் மனதினுடைய ஆசையை அடக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் மனது மனதனுடைய ஆசை அடக்காவிட்டால் என்ன ஆகிறது உடலுக்கு வரக்கூடிய வியாதி அந்த உறுப்பத்தை உறுப்பை மட்டும்தான் பாதிக்கும் ஆனால் மனதுக்கு வரக்கூடிய வியாதி அத்தனை உறுப்பையும் பாதிக்கும் உடலுக்கு வருகிற வியாதி அந்த ஒரு உறுப்பை தான் பாதிக்கும் கால் ஒடிந்து விட்டது என்றால் காலைத்தான் பாதிக்கும் மற்ற உறுப்புகளை அது பாதிப்பதில்லை ஆனால் தலையிலே ஒன்று வந்துவிட்டால் தலையை மட்டும் தான் பாதிக்கும் ஆனால் மனதுக்கு வரக்கூடிய வியாதி இருக்கிறது ஆசை என்ற வியாதி அதை உடல் அனைத்தையும் பாதித்து விடுகிறது இந்த உடலுக்கு பாதுகாப்புக்காக எத்தனையோ வகையான முறைகளை கையாளக்கூடிய நாம் பாதுகாப்பாக வருமுன் காக்க எந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாம் மனதுக்கு வரக்கூடிய வியாதியை பற்றி உலகத்திலே யாருக்குமே அதை பற்றி சிந்தனை செல்வதில்லை எனவேதான் நான் சொல்ல வந்தேன் மனிதன் தோற்று போனது மனிதனுடைய விஷயத்தில் மட்டும்தான் மற்ற எல்லா விஷயத்திலும் முன்னேறி செல்லக்கூடிய மனிதர்கள் விமானத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி செல்கிறது ராக்கெட்டை எடுத்துக்கொண்டால் எப்படி செல்கிறது மனிதனுடைய அறிவு எங்கெங்கே போய்விட்டது ஆனால் தன்னை அடக்க மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறானா தன்னுடைய உணர்வை அடக்க மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறானா தன்னுடைய ஆசையை அடக்க மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறானா எனக்கு போதும் என்ற எண்ணம் உண்டாவதை மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறானா அல்ல இல்லை அதை கற்றுக் கொடுக்க உலகத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன் ஏதாவது வழி இருக்கிறதா உலகம் முழுவதற்கும் இது நான் விடுகிற சவால் இல்லை நம்முடைய அல்லாஹ் கொடுக்கிற சவால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்ன சவால் எனவே மனதை கட்டுப்படுத்தி அதை ஒருமைப்படுத்தி மனிதனுடைய வாழ்க்கை மனதால் அமைய வேண்டும் தலையால் அமையக்கூடாது ஒரு மகன் சிகரெட் குடிக்கிறார் மகன் சிகரெட் குடிக்கிறார் இப்ப அவருடைய தகப்பனார் பார்க்கிறார் தெரிஞ்சிருச்சு தகப்பனாருக்கு மகனை கூப்பிட்டு சொல்றார் இந்த பார் சிகரெட்டை தொட்ட கையை ஒடிச்சிருவேன் இவர் வாயில சிகரெட்டு இன்றைக்கு உலகம் எங்கும் சிகரெட் ஒழிப்பு கூட்டங்கள் எல்லா இடத்திலும் நடக்குது புகை புகை ஒழிப்பு புகை நமக்கு பகை இதெல்லாம் சொல்லப்படுது ஆனால் புகை நமக்கு பகைன்னு எதுல போட்டிருக்கோ சிகரெட் பாக்கெட்ல தான் போட்டிருக்கும் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு படிச்சுக்கிட்டே தான் புகைப்பார் அதே போல குடி ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே இருந்தானா என்னடா இப்படி இருக்கிறேன்னு கேட்டார் ஒருத்தர் பெரியவர் உங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு அப்பா மௌத்தா போயிட்டாரு நீ என்னடா இப்படி இருக்க எங்க அப்பா இருக்கும்போதே சொன்னார் குடியும் குடுத்தனமா இருன்னு சொன்னாரு குடுத்தனமா இருக்க முடியல ஏதாவது செய்கிறேன் சோதரே குடிச்சுக்கிட்டே பேசுவான் அவன் குடிச்சிருக்கும் போது அவன் குடிச்சிருப்பான் ஆனால் அதே காரியத்தை தன்னுடைய மகன் செய்ய ஆரம்பித்தால் கூடாது என்று சொல்லுவான் நான் சொல்ல வருகிறேன் கூடாது என்று சொல்லுவது குடிக்க கூடாது மகன் என்று மகனுக்கு சொல்லுகிறானே அது தலையிலிருந்து வருகிறது இவன் குடிக்கிறானே அது மனதிலிருந்து வருது குடிச்சா கையை ஒடிப்பேன்னு சொல்றானே அப்புறம் இவர் ஏன் குடிக்கிறார் இவர் குடிக்கணுங்கிற ஆசை மனசுல இருந்து வருது ஆசைக்கும் அறிவுக்கும் இரண்டுக்கும் இடையில ஒரு பெரிய தடுப்பு இருக்கிறது அறிவு அங்கே நிற்கும் ஆசை இங்கே வேலை செய்யும் அல்லாஹால இரண்டையும் சேர்த்துத்தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் எனவே மனதை பக்குவப்படுத்துவதுதான் மனிதன் வெற்றி பெறுவதற்குரிய ஒரே வழி அல்லாஹ் மனிதனுக்கு வெற்றியை தர விரும்புகிறான் மனிதன் வெற்றியை பெற விரும்புகிறான் அல்லாஹ் மனிதனுக்கு மிகப்பெரிய உயர்வை அளிக்க விரும்புகிறான் மனிதன் உயர்வை பெற விரும்புகிறான் ஆனால் கிடைப்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன ஒன்றைத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் மனிதர்களுடைய மனதை சரிப்படுத்துங்கள் குரானிலே பல இடங்களில் அல்லாஹு தாலா சுதூர் என்ற வார்த்தையும் குலூப் என்ற வார்த்தையும் பல இடங்களில் எல்லாம் உபயோகித்திருக்கிறான் அதையெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் மனிதர்கள் தங்களுடைய மனதை சரிப்படுத்துவதற்கு உலகத்தில் யாரிடத்திலும் எந்த மருந்தும் இல்லை இந்த உலகம் முழுவதும் நாம் எங்கு போனாலும் சரி மனதை சரிப்படுத்துவதற்கு அவர் ஏதாவது கருவி வைத்திருக்கிறார்களா ஏதாவது பொருள் வைத்திருக்கிறார்களா ஆசை அடக்குவதற்கு ஏதாவது கறி வைத்திருக்கிறார்களா இல்லை ஆசைக்கு மேல் ஆசை ஆசைக்கு மேல் ஆசை எது கிடைத்தாலும் அவர்களுடைய ஆசை பூர்த்தியாகுவதில்லை அதை வளர்த்துக் கொண்டே செல்லக்கூடிய வழிதான் உலகத்தில் இருக்கிறதே தவிர அதை அடக்குவதற்குரிய வழி உலகத்துடைய பொருளை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அந்த பொருளை எப்படி உபயோகிக்க வேண்டும் எவ்வளவு உபயோகிக்க வேண்டும் எங்கு உபயோகிக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கு ஒரு முறை வரைமுறை இருக்கிறது அல்லவா அந்த வரைமுறையை பேணாவிட்டால் மனிதனுடைய மனம் அவனுக்கு கிடைப்பதுதான் கிடைக்கும் அதற்கு மேலே ஒரு அனுப்புறமான அளவு கூட கிடைக்கப் போவதில்லை சோதர்களே கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் கிடைக்கும் இதுவரை அதற்கு மேலே ஒரு அனுப்புறமான அளவு குண்டு வேண்டால் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் அனுப்புறமான அளவு ரிஸ்க் பெற்றுக்க முடியாது ஒரு அனுப்புறமான அளவை குறைக்கவும் முடியாது அல்லாஹ் யாருக்கு என்ன எழுதினாலோ அதுதான் நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் என்னையே சொல்லுகிறேன் நிறைய பேர் இருப்பார்கள் வருத்தப்படக்கூடாது எனக்கு நான் டயாபிட்டிஸ் பேஷண்ட் அல்லது அவருக்கு உப்பு இருக்கு அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு எல்லாருக்கும் பொதுவா இன்னைக்கு இன்னைக்கு அது இருக்கணும் உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் மரியாதை கூட அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வியாதி இல்லைன்னா உடல்ல ஒண்ணுமே இல்லைங்களா கேட்க ஒண்ணுமே இல்லைங்களா சக்கரை கூட இல்லைங்களா கொலஸ்ட்ரால் அது இல்லையா கரைச்ச பிரஷராவது இருக்கணுமே வாழ்க்கையில பல பிரஷர் இருக்கான இவருக்கு இன்னும் பிளட் பிரஷர் வரல எல்லாம் கேக்குறாங்க ஒண்ணு இல்லை இப்போ ஒருத்தர் சொல்றாரு எனக்கு பிரஷர் இருக்கு எனக்கு சுகர் இருக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா இவர் எங்கெங்கயோ பல நாட்டுல படிச்சுட்டு வந்த மாதிரி சார் நான் மிகைப்படுத்தி சொல்லல சகோதரர்களே என்னுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளலாம் இருக்கிறது உலகத்திலே தாராளமான செல்வம் இருக்கிறது ஏராளமான அரிசி இருக்கிறது ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் சொல்லி விடுகிறார்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிடணும் டாக்டர் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் கேசட்ல கேட்டிருப்பீங்க ஒரு டாக்டர் சொன்னாரா சப்பாத்தி சாப்பிடுங்க ராத்திரிக்கு ரெண்டு சப்பாத்தி இந்த அளவுன்னு காமிச்சாராம் இந்த அளவு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க எண்ணெய் இல்லாத சப்பாத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இவர் பேஷண்ட் கேட்டாரு டாக்டர் போகும்போது சார் சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா இது இந்த இந்த ஒன்று மட்டும் வாழ்க்கை பூராத்தையும் எடுத்துக்காட்டும் சகோதரர்களே அதுவும் நான் சொல்றது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நெய் இல்லாம தயிர் இல்லாம பால் இல்லாம அது மாதிரி ருசியான வசதி என்னென்ன இல்லையோ எண்ணெய் எண்ணெயும் இல்லை இதுவும் இல்லை இதெல்லாம் சாப்பிடறதுக்கு பதிலாக என்ன கேட்டா நான் சொல்லுவேன் வைக்க புள்ளி சாப்பிட சொன்னா சாப்பிடு ஒண்ணுமே இல்ல எண்ணெய் இல்ல அதுக்கு பேர் என்ன சால்னாலே எண்ணெய் இல்ல அதுல எண்ணெய் இல்ல இதுலயும் நெய் இல்ல சாப்பிட்டா நெய் ஊத்தி பிரமாதமா சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒண்ணு சாப்பிட வேண்டாம் என்ன சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க கீரை நல்லதுங்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் இறைச்சியும் சேர்க்கணுமே இறைச்சி சேர்க்காம இருக்கு கீரை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் கீரை மேல எனக்கு வெறுப்பே வந்துருச்சு எனக்கு இப்ப கீரை பார்த்தா இன்னைக்கு மத்தியானம் கூட மதுரை சாலை கீரை இருந்துச்சு பார்த்தாலே ஒரு வகையான வெறுப்பு என்ன சொல்லி சொல்லி வெறுப்பேத்திட்டான் கொண்டக்கடலை சாப்பிடுங்க கொண்டக்கடலை பிடிச்ச வசதி தானே எத்தனை நாளைக்கு கொண்டக்கடலை நான் டாக்டர் குறை சொல்லல நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கொடுக்க நினைச்சா தான் கிடைக்கும் எனக்கு என் வீட்டுல நெய்யா கொடுத்து அல்லா நினைச்சா என்ன நெய் சாப்பிட விடாமக்கிடுவான் எனக்கு வயலா கொடுத்து என் வீட்டுல நல்லா முழல் மூடையா அடுக்கி இருக்கும் அரிசி மூடையா அடுக்கி இருக்கும் ஆனா எனக்கு வடநாட்டுல இருந்து கோதுமை வரணும் பேஷன்ல வாங்கின கோதுமை தான் அது வீட்டுல பொம்பளை சொல்லிடுவாங்க இந்தாங்க ஏதாவது பண்ணிடாதீங்க பிறகு உங்களை போட்டு பார்க்க முடியாது நம்மளால பொம்பளை கவலைப்படுறது அதுக்கு தான் இவர் எந்தையா திண்டு போட்டு வந்து கை வழங்காம விளங்காம படுத்துக்கிட்டா நம்மள ஹிதமத் பண்ணணும் அதுக்காக தான் அவங்க ஜாக்கிரதையா இருக்கு சோதர்களை எல்லாம் கொடுக்க நினைத்தால் கிடைக்குமே தவிர இல்லாவிட்டால் கிடைக்க முடியாது என்னுடைய வீட்டிலே இருக்கிற காரணத்தினாலே நான் உண்ண முடியும் என்பதில்லை எத்தனையோ பேருடைய வீட்டிலே இருக்கிறது ஆனால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தடுப்பது ஒரு புறம் மனிதர்களாலே தடை ஏற்படுத்திக் கொள்வது மறுபுறம் எனவே நான் சொல்ல வருகிறேன் மனதை கட்டுப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையில் தான் மனித சமுதாயம் முன்னேற முடியுமே தவிர அதை விட்டுவிட்டு வேறொரு வாழ்க்கை வாழ்வார்களே ஆனால் எந்த காலத்திலும் அவர்கள் எந்த நாட்டிலே பிறந்திருந்தாலும் சரி நாடும் தேசமும் இங்கே ஒரு கணக்கில்லை அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு விதிவிலக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது மனதை கட்டுப்படுத்திய வாழ்க்கை மனதை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து தொகை இதுதான் ஈமான் தான் அல்லாஹின் மீது இருக்கிற நம்பிக்கை தான் ஒரு மனிதன் நிம்மதியாக அமைதியாக மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரே ஒரு வரி நான் சொல்லவில்லை அல்லாஹ் குரான் இதை சொல்லுகிறான் அலா விதிக்கரில்லாஹி தத்மைனல் குலூ நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதான் இந்த வார்த்தை இருக்கிறது அது அரபியில சாதாரணமானதுதான் எழுத்து என்னவோ சாதாரணமானதுதான் ஆனால் அறுத்தும் ஆழமானது சகோதரர்களே பெரியவர்களே அறுத்தும் ஆழமானது அலா யாருக்கு சொல்லுகிறான் அல்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு இன்று பிறந்த நம்மை பார்த்தும் சொல்லுகிறான் அன்று பிறந்தவர்களை பார்த்தும் சொல்லுகிறான் இது எங்கு பிறக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எங்கு பிறக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த தரத்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்ட மேட்டுக்குடியினராக இருந்தாலும் சரி அல்லது பள்ளத்தாக்கில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேர் பார்த்து அத்தனை பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அலா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் காதிலிருந்து கேட்டுக்கொள்ளுங்கள் விதிக்கிறீர்களா அல்லாஹனுடைய ஆணைப்படி நடப்பதில் தான் தஸ்மையின் குழு உங்களுடைய மனங்கள் அமைவு பெறும் இதை விட்டு வேறொரு வழி உலகத்திலே கிடையவே கிடையாது இதை விட்டு வேறு ஒரு வழி உலகத்தில் உண்டாக்கவே முடியாது மனம் அமைதி பெறும் என்றால் ஈமானை கொண்டு மனை மனம் அமைதி பெறும் என்றால் அல்லாஹை கொண்டு சோதரர்களை என்ன வேண்டுமானால் நடக்கட்டும் நிம்மதியாக இருக்க முடியும் எப்படி நான் அடிக்கடி இதையும் சொல்லுவதுண்டு ஒருவன் சோத்திலே ஆணி அடித்தானாம் ஒருவன் சுவத்திலே ஆணி அடித்தான் அப்ப அந்த அந்த அவர் ஒரு கவிஞர் அவர் கற்பனை செய்கிறார் சுவர் பேசுது யார் இடத்துல பேசுது எதை இடத்துல பேசுது ஆணி இடத்திலே சுவர் ஆணி இடத்திலே கேட்கிறது அரபியிலே நல்ல வார்த்தை ஆனால் தமிழ்ல அந்த உச்சரிப்பு வராது அசுவர் கேட்கிற ஆணியிடத்திலே லிம ததுக்குனி என்னை ஏன் இடிக்கிறாய் லிம ததுக்குனி என்னை ஏன் இடிக்கிறாய் அந்த ஆணி சொல்லுதான் சல்மை எதுக்குனி என்ன தற்றவன்ட்ட கேளு என்ன கேட்காது என்ன கேட்காத யார்த்த கேளு என்னை யார் அடிக்கிறானோ சுற்றியெல்லாம் அவனிடத்திலே கேளு என்ன என்ன கேட்கிறாய் நான் ஒரு கருவி அதே போல சோதர்களே இந்த உலகத்திலே எதுவாக இருந்தாலும் சரி பணமாகட்டும் பதவியாகட்டும் பட்டமாகட்டும் அந்தஸ்தாகட்டும் என்னவாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் கருவிகளை தவிர இவைகள் ஆக்குபவைகள் அல்ல இந்த கருவிகளை கொண்டு ஆக்குகிறவனும் அவன் தான் அழிக்கிறவனும் அவன் தான் செல்வத்தாரை ஆக்க நினைத்தால் ஆக்குவான் அதே செல்வத்தாரை அழிக்க நினைத்தால் அழிப்பான் வறுமையிலே வாழ வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு கட்டிவிட்டால் வறுமையில் இருப்பார்கள் ஆனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எச்சி தொட்டியில வருகிற பிரியாணி அவர்களுடைய வாழ்க்கை உத்தமமாக்கி விடும் ஆனால் இங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு அதை சாப்பிட முடியாமல் வறுமையை வளமை இருந்தும் அது வறுமையாக ஆக்கிவிடும் அல்லாஹ் நாடினால் தான் கிடைக்கும் ஒரு புறம் நாயும் தின்று கொண்டிருக்கும் ஒரு புறம் எத்தனையோ ஏழைகளும் அந்த தொட்டியிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தொட்டியிலே கிடைத்த பிரியாணி யாரோ சாப்பிட்டு விட்டு சாப்பிட முடியாமல் மீதம் போட்டு அதை கொண்டு போய் தொட்டியிலே போட்டு விட்டார்கள் ஒரு பக்கம் நாய் தின்று கொண்டிருக்கிறது ஒருவன் இவன் இவன் தின்று கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் உலகத்தில் பார்க்கவில்லையா சார் இவன் இவன் ரோட்டிலே கிடக்கிற பிச்சைக்காரன் பத்து வருஷமாக அவனை நான் பார்க்கிறேன் பிளாட்பாரத்திலே கிடக்கிற பிச்சைக்காரன் பத்து வருஷமாக அவனை பார்க்கிறேன் என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ அத்தனையும் அவனிடத்திலே இருக்கிறது ஆனால் அவன் சாகவில்லை வீட்டிலே படுத்திருக்கிற எந்த விதமான வியாதியும் இல்லை கேட்டால் என்ன ஆனார் ராத்திரி படுத்தார் எப்படி போச்சுன்னு தெரியல காலையில பார்த்தா ரூ இல்லை என்ன வியாதியும் இருக்கு ஒரு வியாதியும் இல்லை அவன் மௌத்தாக்குகிறவன் அவன் இந்த உலகத்துல யாரும் சொல்ல முடியாது ஏன் மூத்தானாருன்னு சொல்ல முடியாது யார் மௌத்தான பிறகு கேட்கறது இல்லை இவர் எங்க மௌத்தாயிட்டாருன்னு சொல்லுங்க காரணம் சொல்லுங்கன்னு கேட்கறது இல்லை ஏனென்றால் உலகம் அனைத்துக்கும் தெரியும் மரணம் தானாக சம்பவிப்பதில்லை அல்லாஹ் சம்பவிக்க வைக்கிறான் அவன் உயிரையும் கொடுக்கிறான் அவன் உயிரையும் எடுக்கிறான் இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் ஏன் என்று கேட்டதில்லை இதுவரை லா யஸ்தாஹிரூன ஒரு சன நேரம் ஒரு சனம் என்பது சகோதரர்களே ஒரு வினாடியிலே ஒரு கோடியிலே ஒரு பகுதி நான் விளங்குவதற்காக சொல்லுகிறேன் ஒரு கணம் என்று சொன்னால் நான் விளங்குவேன் ஒரு வினாடி ஒரு வினாடி இவ்வளவுதான் இதிலே ஒரு கோடியிலே ஒரு பகுதி நேரம் கூட மரணத்தை பிற்படுத்தவும் முடியாது உட்படுத்த முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து ஒருவனை கொல்ல நினைத்தாலும் அல்லாஹ் அவனுடைய உயிரை எடுக்க நினைக்கவில்லை என்றால் இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து அவனை கொல்ல முடியாது இல்லை உலகம் முழுவதும் சேர்ந்து ஒருவனை உயிர்ப்பிக்க நினைத்தாலும் உயிரும் கொடுக்க முடியாது எனவே இந்த உலகத்தில் எல்லா தந்திருக்கிற வாழ்க்கை ஏ சிந்திக்க வேண்டும் அறிவு வேண்டும் பகுத்தறிவு வேண்டும் எல்லாம் வேண்டும் இதை குரான் மறுக்கவே இல்லை லால்லக்கும் ததக்கரூன் எத்தஃபக்கரூன் யாக்கிலூன் குரானில் எத்தனை இடத்தில் இருக்க சோதரர்கள் நீங்கள் விளங்குவதற்காக யாக்கிலூன் அக்கல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அல்லாஹ் அக்கலை விரும்புகிறான் ஆனால் அந்த அக்கலை கொண்டு அல்லாஹுவை அறிவு விரும்புகிறான் இங்கேதான் வேறுபடுகிறோம் நாம் மற்றவர்களோடு வேறுபடுகிறோம் இதுதான் அறிவை விரும்புகிறோம் ஆனால் அறிவிக்கொண்டு அறிவை அறிவிக்கொண்டு அறிவியை மட்டும் நாம் விளங்க விரும்பவில்லை அறிவை கொண்டு இந்த அறிவை படைத்த அல்லாஹுவை விளங்க விரும்புகிறோம் அறிவை கொண்டு மட்டும் அறிவியல் என்ற துறையிலே அதை மட்டும் விளங்கி சென்றால் அதற்கு பெயர் விஞ்ஞானம் அறிவை கொண்டு அல்லாஹுவை விளங்கினால் அதற்கு பெயர் மெஞ்ஞானம் சகோதரர் விஞ்ஞானத்தால் விடியல் ஏற்படாது விஞ்ஞானத்தால் விடியல் ஏற்படாது மெஞ்ஞானத்தால் வாழ்க்கையுடைய எல்லா துறைக்கும் விடியல் கிடைக்கும் எந்த துறையிலே சென்றாலும் சரி அவர்களிடத்திலே இருக்கிறதோ இல்லையோ அவர்களிடத்திலே ஆயிருக்கிறதோ ஆகாமல் இருக்கிறதோ அது பற்றி எல்லாம் கவலை இல்லை பெரியவர்களை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மனிதனை மனிதன் மனிதனுடைய விஷயத்திலே தோல்வி அடைந்து விட்டான் சொல்கிறோமே இந்த தத்துவங்கள் மனிதனை பற்றி என்ன சொல்லுகிறது அரிஸ்டாட்டில் ரசூலுல்லா இஸ்லாத்துக்கு முன்னாலே ஐநூறு வருஷம் ஏறக்குறைய அவரும் இதைத்தான் சொல்லிச் சென்றார் மனிதன் என்று சொன்னால் மனிதனுக்கு என்ன அர்த்தம் மனிதன் என்றால் என்ன அவர் இதைத்தான் சொல்லிட்டு போனார் ஹைவானை நாத்திக் ஒரு உள்ள மிருகம் இன்றைக்கு வரைக்கும் மிருகமா தான் இருக்கு பகுத்தறிவுள்ள மிருகம் டார்வின் இடத்திலே கேளுங்கள் மனிதன் என்றால் என்ன பரிணாம வளர்ச்சியில வந்த குரங்கள் இருந்து மனிதன் இதான உலகத்துடைய தத்துவங்கள் ஒரு காலம் வரை இது மிக பெருமையாக போற்றப்பட்டது இன்றைக்கு அது அந்த அந்த இடத்திலே இல்லை ஆனாலும் மனிதன் எப்படி வளர்ந்தான் மனிதன் எப்படி உற்பத்தியானான் என்ற கேள்விக்கு மனித இடத்திலே பதில் இல்லை நம்ம இடத்திலே பதில் இருக்கிறது குரான் எடுத்திருக்கிறது மீன் ஆதம் ஆதம் அலை இஸ்லாமை எல்லாம் முதலில் படைத்தான் அதுவும் இன்னி ஜாயிலுக்கு அல்லாஹு தாலா மலக்களிடத்தில் கேட்டான் இன்னி ஜாயிலு பிலாவது ஹலீஃபதன் நான் உலகத்திலே என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் மனிதன் குரங்கில் குரங்கிலிருந்து வந்த ஒரு பிராணி அல்ல மனிதன் மிருகம் அல்ல அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு உருவம் அல்லாஹ் தன்னுடைய கையால் படைத்தான் ஆதம நான் ஆதமை என்னுடைய கையால் படைத்தேன் ஆதமுக்கு என்னிடத்தில் இருக்கிற இருந்து நான் ஊதினேன் மனிதன் அவ்வளவு புனிதமானவன் குரங்கிலிருந்து வந்திருந்தால் குரங்கு எதிலிருந்து வந்தது பரிணாம வளர்ச்சி என்று சொன்னால் குரங்குக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கும் அல்லவா குரங்கு குரங்கு எருமையிலிருந்து வந்திருக்க வேண்டும் ஏதோ ஒன்று சொல்லுவார்கள் சரி இப்படியே அது மூலம் எடுத்துக்கொண்டே போகுமையானால் ஆரம்பம் எங்கிருந்து என்ற கேள்விக்கு உலகத்தாரிடத்திலே பதில் இன்றும் இல்லை இனி என்றும் இல்லை மனிதன் என்றால் யார் என்ற கேள்விக்கு நம்மிடத்தில் தான் பதில் இருக்கிறது இந்த பதில் இன்று நேற்று உண்டானதல்ல ஆதவரை இஸ்லாமில் இருந்தே உண்டானது நமக்கு இருப்பது குரானிலே இருக்கிற ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவாக சொல்லிவிட்டார்கள் குரான் குரான் அல்லாஹ்விலிருந்து இறங்கியது ஆனால் இன்றைக்கு நாம் குரானுக்கு செய்திருக்கிற மன்னிக்க வேண்டும் நான் இந்த வார்த்தை உபயோகிப்பதற்கு நாம் குரானுக்கு செய்திருக்கிற துரோகம் வேறு எதற்கும் செய்யவில்லை குரானை ஒரு மந்திர நூலாக வைத்திருக்கிறோம் குரானை ஒரு பறக்கத்துக்காக வைத்திருக்கிறோம் குரானை வாழ்க்கைக்கு வழி என்று நினைக்கிற முஸ்லிமை நீங்கள் காண்பிக்க முடியாது ஏதோ விரவிட்டு எண்ணக்கூடிய சில பேர் வேண்டுமானால் இருக்கலாம் குரானை எடுத்து பார்த்து இல்லவாக யாமொரு பில் அதிரி வல்யஹ்சான் அல்லாஹ் நீதியாக நடக்க சொல்லுகிறான் ஆகையினால் நான் கடையிலே இருந்தாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி தொழிற்சாலையில் இருந்தாலும் சரி என்னிடத்திலே பணம் எனக்கு பணம் வந்தாலும் சரி எனக்கு பணம் வராமல் இருந்தாலும் சரி எனக்கு எது வந்தாலும் சரி என்னுடைய உயிரை போனாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னல்லாஹ் அல்லாஹ் ஏவுகிறான் பில் அதில் நீதியாக நடங்கள் அவ்வளவுதான் ஒரு பெரிய போதனை தேவையில்லை நீண்ட பிரசங்கம் தேவையில்லை சோதரர்களே ரசூலுல்லாவுடைய சரித்திரத்திலே புற வாழ்க்கையில் காட்ட முடியாது இப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரசூல்லா பயன் செய்தது கிடையாது ரெண்டு மூணு வாக்கியம் சாதாக்கள் உடனே எடுத்துக்கொண்டார்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார் குரான் அப்படித்தான் குரான் முப்பது ஜுசு தானே நூத்தி பதினாலு சூரத்து தானே நூத்தி பதினாலு சூரத்திலையும் இன்னா ஆசை நாக்கல் கௌசர் ரப்பிக்க வன்ஹர் அவ்வளவுதான் முனே ஆயிரத்து ஒரு சூரத் அது ஆகரத்திலே என்ன நடக்கும் துனியாவிலே என்ன செய்ய வேண்டும் துனியாவிலே மனிதன் என்ன செய்ய என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்ன செய்தால் என்ன அத்தனையும் அதற்குள்ளே அடங்கியிருக்க சோதரி அதே போல நபியை நீங்கள் சொல்லுங்கள் சில இடத்திலே அல்லாஹ் நபியை கூப்பிட்டு சொல்ல சொல்லுகிறான் சில இடத்திலே அல்லாவை சொல்லுகிறான் ரிஜாலுல்லா துல்ஹிஹிம் திஜாரத்தின் ஒரு அபயம் திக்ரில்லா அல்லாவை சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஆண் மக்கள் யார் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கணும் அவர்களை அல்லாஹுடைய இதுக்கிறை விட்டு மறக்க செய்யாது லா துல்ஹிஹிம் அவர்களை மறக்க செய்யாது வியாபாரம் இருக்கும் பணம் இருக்கும் சொத்து இருக்கும் ஏராளம் ஆனால் அல்லாஹுடைய திக்கரை விட்டு மறக்குமா அல்லாஹுடைய திக்கரை விட்டவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொன்னபடிதான் நடப்பார்கள் சோதனை இந்த இடத்தை ஒன்றை சொல்ல வேண்டும் அல்லாவுடைய திக்கர் என்பதற்கு வெறும் சுபான் அல்லா அலஹந்தா சொல்லுவது அல்லாவுடைய திக்கர் தான் ஆனால் அது மட்டும் இங்கே கருத்தாகாது அல்லாவுடைய திக்கர் என்பது அல்லாஹுடைய உத்தரவுப்படி நடந்து கொண்டு சுபான் அல்லா சொல்லுவதற்கு பெயர் தான் பஸ்ஸிலே உட்கார்ந்து இருக்கிறார் கையிலே தஸ்மீமணி யாரையும் குறை சொல்லவில்லை என்னுடைய நடப்போ நடிப்போ ஏதோ இவைகளை போன்று வைத்து நான் சொல்லுகிறேன் எல்லாம் சொல்றாரு சுபஹான் அல்லான்னு ஆனா பாக்குறது பார்க்க கூடாத ஒண்ணு பாக்குறாரு இந்த சுபஹான் என்ன கிடைக்கும் டபுள் அதாபு கிடைக்கும் வெறும் சுபஹான் சவாபு கிடைக்கும் ஒண்ணு செய்யாம செய்தா சவாபு கிடைக்கும் ஆனால் சுபஹான் அல்லா உதாரணமா கடையில சாதாரண ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறார் அந்த பொருளுக்கு விலை இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னார் இவர் கேட்டார் இருபது ரூபாய் கொடுங்க இவர் இருபது ரூபாய் கொடுங்கன்னு கேட்டார் நம்ம நாட்டுல கூட்டி விலை சொல்லி குறைச்சு வாங்கினா அப்போ ஒரு சந்தோஷம் இந்த தள்ளுபடி எல்லாம் இருக்குது பாருங்க தள்ளு புடி தள்ளு புடி தள்ளு புடி பூரா கூட்டி குறைச்சி அல்ல பழசு ஏதாவது இருக்கோ ஆக நஷ்டம் இல்லாம வியாபாரம் வியாபாரம் செய்ததாக வரலாறு இல்லை லாபம் இல்லாம வியாபாரம் செய்ததாக வரலாறு இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கு அவருடைய கணக்குல ஏன்னா இவங்க போய் வாங்குறது தள்ளுபடின்னு பார்த்த கூட்டம் ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை நாம் கொடுப்பான வேணாம் வியாபாரியாவா நான் கேட்கிறேன் பேர் வியாபாரியாவா ஒரு சேலைக்கு ஒரு சேலை பருக்காக்கு ஒரே கூட்டம் அவனுக்கு ஒரு அங்க அதுல ஒரு தந்திரம் இருக்கத்தான் செய்யும் நமக்கு விளங்கலன்னு சொல்லலாம் அந்த வியாபாரம் நமக்கு இல்லை நம்ம வியாபாரமே வேற அதனால நமக்கு விளங்கல ஆனால் ஒரு வியாபாரி லாபம் இல்லாமல் வியாபாரம் செய்யவே முடியாது அது செய்யற சும்மா இருப்பார் ஆனால் நம்முடைய நம்முடைய குணமே அப்படி நம்முடைய என்ன சொல்றதுங்க இந்தியன் இந்தியன் மென்டாலிட்டி நம்ம இந்திய தத்துவ ஞானம் வெறும் மென்டாலிட்டிக்கு வெறும் ஞானம் சொல்லக்கூடாது தத்துவ ஞானம் அதனால எல்லாத்திலையும் வந்து இந்தியன் இருக்கும் ஐஏஎஸ் கூட அதான் இருக்கும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அதுக்கு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை இதே இந்தியன் தான் எல்லாமே இந்திய கலாச்சாரம் இந்தியாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு நாம அதை சொன்னா வளரும் நாடு அதனால அந்த கலாச்சாரம் போல இருக்கு சொல்ல வந்த விஷயத்தை விட்டு அர்த்தம் அர்த்தம் வெறும் வாயில சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல வாயில சொல்லணும் அதுக்கு தான் சொல்ல வந்தா 25 ரூபாய் விலை சொல்றாரு அந்த பொருளுக்கு இவர் கேட்கிறார் பதினஞ்சு ரூபாய் கொடுங்க இதை விட அதிசயம் நீங்க எங்க எங்க ஊர் மாதிரி ஒரு ஊர் பாக்குற கேரனூர் அதுக்காக தான் நான் கேரனூர் சேர்த்துக்கிறது மீன்காரன் வருவான் என்ன விலைன்னு கேட்பாங்க நல்ல நல்ல பெரிய பெரிய மீன் விரால் மீன் ரெண்டு மூணு வச்சிருப்பார் என்ன விலை அவன் சொல்லுவான் நூத்தி பதினஞ்சு ரூபா இவங்க எவ்வளவு கேட்பாங்க பதிமூணு ரூபா சிந்திக்க கூட முடியாது அதனால விலை கேட்க மீன்கார வந்தாலே விலை கேட்கறதுக்கு பொம்பளை தான் போச்சு நீ போய் கேளு நீ போய் கேளு ஆம்பளை போய் கேட்கறது இல்லை எங்க ஊர்ல பொம்பளை எடுத்து தான் கேட்கறது இந்த நூத்தி பதினஞ்சு ரூபா சொன்னது பதிமூணு அவன் கடைசி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு போயிருவான் நூத்தி பதினஞ்சு ரூபா சொல்லி பதிமூணு ரூபாய் கேட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கடைசி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு இது மாதிரி இவர் விலை சொன்னார் இருபத்தஞ்சு ரூபாய் அவர் கேட்டார் பதினஞ்சு ரூபாய் கொடுங்க நீ பாக்கல மக்காவில போய் அகதி தெரியாது போய் எவ்வளவுன்னு கேட்பாரு உருதுல பேசுவாங்க மக்கால தீ சிரியால் இப்ப இவருக்கு சொல்ல தெரியாது அப்ப கேப்பாரு இப்படி என்ன அர்த்தம் இருபது ரியால் அர்த்தமா பாரு அப்ப இவர் என்ன கேட்கிறாருங்க இருபது அறையும் விடுறதில்லை என்னமாவது பேசி கீசி கடைசி ரூபாய் ரியால் எடுத்து காமிச்சு இவ்வளவு குடுன்னு சொல்லி அவன் ரோ ரோகமா அப்பவும் விடுறதில்லை என்னமா சொல்லி வாங்கிட்டு இப்போ என்ன சொல்ல வர்ற அவர் சொல்றாரு நான் இதை வாங்கினதே இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் எப்படி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கறது வாங்கினது இருபதுக்கு இல்ல அவர் என்ன சொல்றாருங்க சுபானல்லா நான் வாங்கினதே இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கினது பதினேழு ரூபாய்க்கு இப்ப சுபானல்லா சொல்றாரு என்ன ஆகுது சுபானல்லாக்கு மூணு நரகம் கிடைக்கும் ஸ்பெஷலா கிடைக்கிற நரகம் அல்லாம மூணு நரகம் கிடைக்கும் நீ ஏன் இந்த இடத்துல சுபானல்லா சொல்ற அல்லாவுடைய பெயரால் ஏமாத்துவது மகாபெரிய குற்றம் சொல்றது கேட்கிறான் வம்சாவளி பாதுகாக்கப்படணும் என்ன நியதி அது எங்க எழுதியிருக்கு அப்படி வம்சாவளி பாதுகாக்கப்படணும் இன்னார் இந்த குடும்பத்தில் பிறந்தவர் இன்னார் இந்த வம்சத்தில் சேர்ந்தவர் இன்னார் இந்த கோத்திரத்தில் சேர்ந்தவர் அப்படின்னு இருக்கணும்னு எந்த அறிவு சொல்லுது நான் கேட்கிறான் சகோதரர்களே அணுகுண்டு வெடிச்சது கூட நியாயமான காரணம் கற்பிக்கிறார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார் ஹிரோஷிமாவில் வெடிச்ச அணுகுண்டு நியாயமானது எப்படி நியாயம் அந்த அணுகுண்டு மட்டும் வெடிக்காமல் இருந்தால் இரண்டாவது மகா யுத்தம் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு தொடர்ந்து கோடிக்கணக்கான உயிர் போயிருக்கும் அந்த கோடிக்கணக்கான உயிர் போவதை விட்டு சில லட்சம் உயிர்களோடு பாதுகாக்கப்பட்டது எனவே அணுகுண்டு வெடித்தது நல்லது அவருடைய அறிவு நீங்கள் எத்தனையோ ஆதாரம் சொல்லலாம் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இது அறிவுக்கு நம்ம பழக்கப்படி நம்ம தங்கச்சி கட்டி பழகல அதனால உங்களுக்கு தெரியுது அப்படி தங்கச்சி கட்டி பழகி கொண்டால் அது வித்தியாசமாக தெரியாது மாறாக ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிற காரணத்தினால் இரண்டு பேரும் ஒத்து போவதற்கு சரியாக இருக்கும் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறான் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை சொன்ன பல அறிஞர்களும் உலகத்தில் அவர்களுக்கு பெயர் அறிஞர்கள் என்ன சொன்னாலும் அறிஞர்கள் தான் எனவே அறிவியல் பூர்வமாக ஒன்றை ஏன் நமக்கு தான் அறிவு இருக்கிறே என்று நினைச்சா சோதரர்கள் அறிவுக்கு எல்லை இருக்கிறது அறிவுக்கு எல்லை இருக்கிறது இந்த எல்லை போய் முடிவதற்கெல்லாம் உலகத்தில் ஒரு நீதி வைத்திருக்கிறான் அதுதான் மரணம் இந்த மரணம் மட்டும் இல்லை என்று சொன்னால் என்ன நான் தான் அல்ல என்று உலகத்திலே ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க மரணம் மட்டும் இல்லையானால் உலகத்திலே ரொம்ப பேர் நமருது மாதிரி நான் அல்லான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மரணம் இருக்கிற காரணத்தினாலே மரணத்தை பார்க்கிற காரணத்தினாலே அந்த மரணத்தை தள்ளி போடவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது வந்தே தீரும் ஏன் வரணும் சோதர்களை நாம தான் தெரியாம கண்டது கடித திண்டு தெரியாம பல வியாதியை உண்டாக்கி கொண்டோம் எல்லா விவரம் தெரிந்தவர்களும் ஏன் இறந்து போகிறார்கள் வெறும் மருத்துவம் மட்டுமல்ல மருத்துவத்திலே விஞ்ஞானம் மருத்துவ விஞ்ஞானம் இப்ப ஹோம் சயின்ஸ் வரைக்கும் வந்துருச்சு எல்லா சயின்ஸ் இருக்கான ஹோம் நல்லா இல்லை ஹோம் சயின்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா ஹோம் நல்லா இல்லை எந்த வீட்டுல கேளுங்க தமிழ்ல நல்லா சொல்லி வேட்ட வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ன அர்த்தம் ஒரே சண்டைன்னு அர்த்தம் என்னென்ன அர்த்தம் இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி என்னவா கேட்டா அது அப்படிதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இன்ஷால்லா யாவும் வந்தா சொல்லுவேன் தாய்மார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க வீடு என்ன எப்படி இருக்கணும் வீடு என்பது சொர்க்கம் உலக சொர்க்கம் வீடுதான் மனைவி இல்லைன்னா அது வீடு இல்லை அதுக்கு பேரு என்ன சொல்றதுங்க மடம் சன்னியாசியா சேர்ந்தா ஒரு பத்து சன்னியாசி சேர்ந்தா அதை குடும்பம் சொல்லலாம் பத்து சன்னியாசி சேர்ந்திருக்கிறான் அவன குடும்பம் சொல்லுவான் நூறு சன்னியாசி இருந்தா கூட அதை மடம்னு சொல்லலாம் ஒரு கணவன் மனைவி இருந்தா எங்க வீட்டுல சொன்னாங்க எங்க வீடுண்டாலே வீட்டில் இருக்கிறவர் தான் வீட்டில் இருக்கிற அந்த பெண் தான் மனை என்று சொன்னாலே மனைவி வீட்டிலே என்று சொன்னாலே வீட்டுக்காரி வேட்டுக்காரி இல்லைன்னு சொன்னா ஆதமலை சலாத்துக்கு சொர்க்கம் கூட சொர்க்கமா இருந்திருக்காது அல்லாஹத்தால் ஆதமலை சலாத்தை படைச்சு விட்டு கூட அங்க யாரை படைச்சு விட்டாங்க அதனால தாய்மார்களை நீங்கள் இல்லாம எங்க வாழ்க்கை இல்லை நீங்கள் இல்லாம வாழ்க்கை இல்லை பின்னால சொல்ல இந்த அறிவை கொட்டு மட்டும் சிந்தித்து அதிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு எல்லை தான் தந்திருக்கிறான் மரணம் ஆகையினால இந்த அறிவிலே முன்னேறி முன்னேறி உலகத்திலே நிம்மதி பிறந்திருக்கிறதா அமைதி பிறந்திருக்கிறதா யாராவது நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களா வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களா உலகம் மூன்று விஷயத்திலே தோற்று போய்விட்டது முதல் விஷயம் இருக்கிறதே முதல் விஷயம் இருக்கிறதே தன்னுடைய நிம்மதி உலகத்திலே யாராவது நிம்மதியாக இருக்கிறேன் அலமது இல்லா என்ன கேட்டால் என்ன சொல்லலாம் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்றவங்க இருக்காங்களா என்ன கேட்டுங்க காலையில் எந்திரிச்சு அசலாம் எப்படிங்க இருக்கிறீங்க என்னமோ ஓடுது ஓடுதுன்னா என்ன அர்த்தங்க யாரா தள்ளி விடுறாங்க ஓடுது அதான் அர்த்தம் உடம்பு ஏதோ பரவாயில்ல டாக்டர் எல்லாம் ஒரே தலைவலி தூக்கம் அல்ல அது அப்படி சொல்றவங்கள தான் அதிகம் கேட்கலாம் அலஹந்து இல்லா அலஹந்து இல்லா நல்லா இருக்க கேட்டுங்களா அப்பா அது அதுவும் வெறும் அலஹந்து இல்லா சொல்றது இல்ல அலஹந்து இல்லா அலா குல்லிஹால் பட்டினியா கிடந்தாலும் சொல்லணும் அல்லாவுக்கே இல்லா புகழும் பட்டினி அல்லாவுடைய நிர்ணயம் நான் மாத்த முடியாது வியாதி அல்லாவுடைய நிர்ணயம் நான் மாத்த முடியாது வியாதி வந்தா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வியாதிக்கு மருந்து செய்ய கவலைப்படக்கூடாது ஏன் காரணம் என்ன அது நிர்ணயிக்கப்பட்டது தவிர்க்க முடியாதது தள்ளி போட முடியாதது ஒத்தி வைக்க முடியாதது மறுபரிசீலனை செய்ய முடியாதது மருந்துதான் செய்யலாமே தவிர அதை வராமல் தவிர்த்துக் கொண்டவர்கள் உலகத்தில் பிறந்திருக்கிறார்களா எப்படிப்பட்ட நாதாக்களுக்கும் வியாதி வந்திருக்கிறது நல்லவர்களுக்கும் வியாதி வந்திருக்கிறது வியாதி வந்ததுனால இப்ப சமயத்தில் இப்படி நினைக்கூடாது அஜரத்துக்கே சக்கர வியாதி என்ன செஞ்சிருப்பாரு அது அல்ல எழுதுனது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மருந்து கட்டாயம் செய்யணும் பக்குவமா இருக்கணும் டாக்டர் இப்போ அமல்ல டாக்டர் எனக்கு சொன்னாங்க டயட் கண்ட்ரோலா இருங்க கண்ட்ரோலா இருக்கணும் கட்டாயம் ஆனா டயட் கண்ட்ரோலா இருக்கிற இப்ப இங்க வந்துட்டேன் என்ன சாப்பிடல நான் முடிஞ்சது பேசி முடிச்சிருந்தா சாப்பிடுவேன் பேசி முடிஞ்சு சாப்பிட போறேன் இப்ப நான் கொஞ்சமா சாப்பிடுறேங்க ரெண்டு இட்லி போதும்டா இப்ப நம்ம முத்தவல்லி சாப்பிட்டுக்குவாங்களா உங்களுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு நான் சாப்பிட்டா தான் அவருக்கு சந்தோஷம் அதானங்க இது மாதிரி வருஷத்துல முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் இப்படித்தான் போகுது எல்லாம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் விருந்துதான் வீட்டுல போய் சொல்லுவோம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இருக்கு ரசம் வைக்கின்னு சொல்லுவாங்க ஏங்க நீங்க தான் விருந்து சாப்பிட்டு வர்றீங்க நாங்களுமா சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறோம் வீட்லயும் கறிதான் வீட்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க எப்பவும் வெளியெல்லாம் சாப்பிட்டு போய் வீட்டுல ரசம் வைங்க அவங்க நம்ம இல்லாத நேரத்தில் சாதா சாப்பிட்டு இருப்பாங்க நம்ம வந்து அன்னைக்கு தான் கொஞ்சம் சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமா பிரெயின் என்னங்கிறது சொல்றது மூளை மூளை வாங்கலாமா அப்படின்னு கேட்பான் எனக்கு மூளைன்னு சொன்ன ஞாபகம் வந்துச்சு சில விஷயம் திடீர் தெரிஞ்சு ஞாபகம் வந்தது ஒருத்த கடையில போய் ஒருத்த அந்த கடையில வேலை செய்யற ஆளு சப்ளை செய்யற ஆள் மேல என்ன கோவம் அதனால கடையில போய் உட்கார்ந்து இங்க இருந்து கேட்டான் ஏய் மூளை இருக்கான் எல்லாம் திரும்பி பார்த்தாங்க மூளை இருக்கானுங்க அந்த கடையில மூளை ஈரல் கிட்னி எல்லாம் பொறிச்சு வச்சிருக்கிறது இவன் சும்மாவது கிண்டலுக்கு கேட்டான் இங்க இருந்து மூளை இருக்கான் அவன் அங்க இருந்து பாத்துட்டு ஓஹோ இந்த ஆளாண்டு உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு தான் இல்லைன்னா இருந்துச்சு பொறிச்சது முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு தான் இல்லைன்னு இந்த பேச்சுவார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்குங்க இது மாதிரி வீட்டுல போனா இப்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கூட சில பேருக்கு எல்லாம் கொண்டு வந்து திரிக்கிறான் சில பேர் சில பேர் பிரியாணியை தேடுறாங்க சில பேர் பிரியாணி தேடு சில பேர் பிரியாணியை தேடுறாங்க சில பேர் பிரியாணி தேடு வேண்டாம்னு விட்டுட்டு போனா பின்னாலேயே ஒரு பிரியாணி இப்ப சரி ராத்திரி வச்சாங்க சாப்பிட்டோம் சரி என்ன செய்யறது எல்லாரும் சந்தோஷப்படணும் சாப்பிட்டோம் நாளை காலையில போங்க எங்க பிரியாணியா இருக்கும் இங்க இருந்தாலும் வந்துருது பிரியாணி தேடுது அல்லாஹ் என்ன வைக்க ஆனால் நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் பக்குவமாக இருக்கணும் பேணுதலாக இருக்கணும் இது எந்த தப்பும் இல்லை ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரான் நல்லா சொல்றானே லா ஹவுஃபுன் அலா அங்க முதல்ல ஒரு அலா சொன்னேன் இங்கே அலா இருக்கு குரான் அலா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் காது திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றாக புரிகிற விதமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனா இன்ன அவுலியா அல்லாஹ் எல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஆனா திடீர்னு அவுலியான்னு சொன்ன உடனே நமக்கு ஏதோ மௌத்தா போனவங்க தான் அவுலியா உயிரோட இருக்கிறவங்க யாருமே நல்லவர்கள் இல்லைன்னு நினைக்க கூடாது அவுலியாவுக்கு என்ன தன்மை இருக்குங்கிறது பின்னால் அல்லாஹ் சொன்னா அதுவும் நான் ஞாபகம் வந்ததுனால சொல்றேன் அல்லாவுடைய நேசர்கள் லா ஹவுஃப் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது வலாஹும் யஹ்சனூன் அவர்கள் கவலைப்படுவதும் கிடையாது அவுலியான யாருக்கு சொல்றது அல்லதீன ஆமனு வக்கானு எத்தக்கும் யார் ஈமான் கொண்டு தக்குவா உடனே வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒளியாதான் ஈமான் இருக்கணும் தக்குவா இருக்கணும் ஈமான் கல்வில இருக்கணும் தக்குவா உறுப்புகள் இருக்கணும் ஈமான் கல்வில இருக்கணும் தக்குவா கண்ணுல தக்குவா இருக்கணும் கண்ணில் தக்குவா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்க்க கூடாத பொருள் வந்த உடனே கீழே குனிஞ்சுக்கணும் இதான் தக்குவா இதுக்குதான் வேற தக்குவா ஒரு மனிதன் இப்படியே குனிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்தாராம் ரோட்ல போகும்போது இப்படித்தான் போவார் அதற்கு உமரது எல்லாத்தான் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு ஒரு இடி இடிச்சு சொன்னாங்களா அத்தக்குவா ஹாகுனா தக்குவா இங்க இருக்கு இங்க இல்லைன்னு சொன்னான் எப்ப பார்த்தா இப்படி குனிஞ்சு போறது இல்ல நிமிந்துதான் போகணும் பார்க்க கூடாத பொருள் வந்தால் பார்வையை தனித்துக் கொள்ளணும் குனித்துக் கொள்ளணும் பணித்துக் கொள்ளணும் அதுக்கு பேர் தக்குவா கேட்கக்கூடாத காரியம் வந்த உடனே காதை மூடிக்கொள்ளணும் ஒரு பெரிய இறைநேசர் நல்ல மனிதர் அவர்கிட்ட கேட்டாங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது கேட்கறதுக்கு ரொம்ப பிடிச்சது இது சொன்னாரா நல்ல ஒரு ராகமா பாடக்கூடிய ஒரு பெண் பாட்டு பாடனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தௌவா தௌவா இவ்வளவு பெரிய ஷேக் இப்படியா சொல்றீங்க அவர் சொன்னார் எனக்கு பிடிக்கும் ஆனா அல்ல கூடாதுன்னு சொன்னதுனால நான் கேட்கறது இல்லைன்றார் எனக்கு பிடிக்கும் ஆனா அல்ல கூடாதுன்னு சொன்னதுனால கேட்கறது இல்லை பிற ஒருத்தர் கேட்டாரா உங்களுக்கு எதை பார்க்க பிடிக்கும் அதே மாதிரி ஒரு பதில் சொன்னார் நல்ல அழகானவங்களை பார்த்தா பிடிக்கும் அதுவும் தன்னுடைய ஜோடியா தௌபா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா நான் பாக்குறது இல்லை இதுக்குமே தக்குவா சகோதரர் அல்லது ஆமனு வக்கானு எத்தம் ஈமான் தக்குவாவுடனே இருந்தால் எந்த பயம் இல்லை உலகத்தினுடைய நீதி அல்லாஹத்தால் அமைத்திருக்கிறான் எனவே ஒரு விஷயம் மனிதர்கள் அமைதி இழந்து விட்டார்கள் உலக பூராவும் நீங்க கேள்விப்படலாம் எங்க பாருங்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை வீட்டிலிருந்து நாடு வரைக்கும் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து வரைக்கும் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் வடதுருவத்திலும் தென்துருவ வரைக்கும் இது என்ன இருக்கு உலகத்துல எல்லா இடங்களிலும் நீங்க பார்க்கலாம் எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது இதுவே நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற விஷயத்தில் உலகம் தோற்று போய்விட்டது இரண்டாவது தங்களுடைய ஆசையை அறிவால் தங்களுடைய ஆசையை ஈமானால் அடக்குகிற விஷயத்தில் உலகம் தோற்று போய்விட்டது தங்களுடைய ஆசை அடக்க தெரியல ஆசையை அடக்க தான் டாக்டர் சொன்னாங்களே எய்ட்ஸ் இப்போ எய்ட்ஸ் சொன்னாலே பயம் ஆனா எய்ட்ஸ் பத்தி எங்களுக்கு பயம் இல்லையே உலகத்துல யார் வேண்டாலும் பயப்படுறோம் நான் பயப்படுறது இல்லையே நான் சொல்றேன் என்ன சொல்றேன் அதே போல இங்குள்ள ஈமான் கொண்ட யாரும் பயப்பட மாட்டோம் ஏன் நம்ம ஒரு தப்பு செய்யல எப்படி நம்ம செய்யல செஞ்சவன் தான் பயப்படுறது எப்போ வந்துருமோ எய்ட்ஸ் வந்துருமோ அது வந்துருமோ ஏன் செய்யற தப்பு தான் இப்போ நமக்கு நமக்கு அறிவுறுத்தல் என்ன சொல்லப்படுது எய்ட்ஸ் தடுப்பு கழகம் எத்தனை கோடி செலவு செஞ்சுட்டாங்க தெரியுங்களா அல்லா அக்பர் எந்த பார்த்தாலும் விளம்பரம் ரோட்ல விளம்பரம் என்ன விளம்பரம் போட்டுங்க அறிவுள்ள ஆண்கள் ஆணுரை உபயோகிக்கிறார்கள் விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்றதுக்கு வக்கில்லை பாதுகாப்பில்லாத உடல் உறவு பாராசூட் இல்லாமல் குதித்தது போல ஒரு சினிமாத்தனமான வாழ்க்கை வாழ்க்கையிலே சினிமாத்தனம் சினிமாத்தனத்திலே கிறுக்குத்தனம் பாதுகாப்பில்லாத உடலுறவு என்னவாங்க பாராசூட் இல்லாம குதிச்ச மாதிரியா அப்ப என்ன சொல்றாரு உடலுறவை தப்பா செய்யாதேன்னு சொல்லல பாதுகாப்பா செஞ்சுக்க எங்கேயோ படிச்சேன் சொல்லக்கூடாதுதான் ஆனா கூட எல்லாம் பெரியவங்களா தான் இருக்க படிச்சது எல்லாம் படிக்கும் கடையில போய் மருந்து கடையில எஸ் இருக்குதான்னு கேட்டான் அவர் கோஹினூர் இருக்குதுன்னு சொன்னான் ஒரு சின்ன பையன் உனக்கு எப்படிக்கா தெரியும் எங்க முதலாளி சொல்லுவாரு சின்ன பையன் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறான் சோதர்களே இன்றைக்கு ஆணுரை என்பது அத்தியாவசிய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவையாகிவிட்டது இது புத்திசாலித்தனமா இது அறிவு இருக்கிறதுக்கு அழகா மனிதர் இப்படி சொல்லலாமா அறிவுள்ள ஆண்கள் ஆணுரை அடைகிறார்களாம் அறிவுள்ள ஆண்கள் விபச்சாரத்தை விடுகிறார்கள் சொல்லவில்லை சொல்ல தெரியவில்லையா புராணியில் எல்லாம் சொல்லுகிறான சோதர்களே டாக்டர் அழகா நான் பேசுறதுக்கு முன்னால எப்ப முடிக்கணும்னு கேட்கல வேணும்னு கேட்கல எது வரைக்கும் நீங்க பொறுமையா கேட்பீங்களோ அது வரைக்கும் பேசுறேன் எனக்கு பேச ஆரம்பிச்சா டயாபிட்டிஸ் பேஷண்ட் அவசரமா ஒண்ணுக்கு போகணும் ஆனா பேச ஆரம்பிச்சா ஒண்ணுக்கு போறது மறந்துடும் வரும்போதே சொன்ன அப்துல் காரஜத்துல எனக்கு பசிக்குது சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அப்ப அவர் சொன்னாரு ஏதோ மருமனுக்கு குளக்கட்டை கொடுத்தாங்களாம் சாப்பிடலையா அப்புறம் போயிட்டு போயிட்டு குளக்கட்டை குளக்கட்டைன்னு சொல்லிட்டு இருந்தானா பொண்டாடிட்டு போய் சொன்னானா எனக்கு குளக்கட்டை சூடு கொடுன்னு எப்படி இருக்கும்னு கேட்டாலாம் அட இப்படி இருக்கு இப்படி இருக்கு அவனுக்கு விளங்கல அப்புறம் அவருக்கு கோவம் வந்து அடிச்சுட்டான் அடிச்ச பிறகு வீங்கிருச்சான் அப்பதான் பொண்டாடி சொன்னா வீங்கி இருக்குதா இது மாதிரி இருக்கும் குளக்கட்டை அது மாதிரி வருப்போ தொழுகும் போதே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா கூட பேசினா பசி மறந்துடும் அதனால நான் இப்போ பேசுறது எல்லாத்துக்கும் எப்படி சுமக்கிறதுக்கு அளவு இருக்கோ அது போல சுவைக்கிறதுக்கும் அளவு இருக்கு எப்படி எல்லாத்துக்கும் அளவு இருக்கோ அது போல கேட்கறதுக்கு ஒரு அளவு இருக்கு அதாவது பசாசத்தோடு கேட்கிற அளவுக்கு பேசி இன்ஷால்லா சீக்கிரம் முடிச்சுக்குவேன் நீடிக்கு போக மாட்டேன் போன பிறகு சரியான அருவைன்னு சொன்னா பாருங்க அது செய்ய மாட்டேங்க சில பேர் சொல்றாங்க முடிப்பாரான்னு அப்ப அல்லா கபூல் செய்வான் ஆமீன்னு சத்தம் போடுவாங்க எல்லாருக்கும் முடியுது ஓ அப்பதான் இவர் நினைச்சுப்பாரு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு போல இருக்கு ஒருத்தர் கேட்டாராம் ரொம்ப ஒரு பையன் நல்ல கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தாராம் ஒரு பையன் பேசி முடிச்சுட்டு கேட்டாராம் அப்பா ரொம்ப கவனமா கேட்டே உனக்கு நான் பேசினதுல எது ரொம்ப பிடிச்சிச்சு அவன் சொன்னானா இத்துடன் முடித்துக் கொள்ளுகிறேன்னு சொன்னீங்கல்ல அது ரொம்ப பிடிச்சி ஒன்று இரண்டாவது விஷயம் சொன்ன ஆசையை ஈமானை கொண்டு கட்டுப்படுத்த உலகம் தவறிவிட்டது நாம இங்கில்லை உலகத்தில் எந்த இடத்துல கொண்டு விட்டாலும் மூமின்களாக நாம் தைரியமாக சொல்லலாம் உலகமே உருப்பட வேண்டுமானால் ஈமான் வேண்டும் இறை நம்பிக்கை வேண்டும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் உருப்பட்டதாக வரலாறு இல்லை சரித்திரம் இல்லை இந்த உலகம் உண்டாகி எவ்வளவு காலமாச்சு சாதாரணமா சொல்லலாம் ஆதமலை அலை உண்டாகி ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷம் அதுக்கு முன்னால இந்த உலகம் எப்ப இருந்துச்சு ஐயாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாலதான் இந்த உலகம் இருந்து அது உடஞ்சிச்சான் ஐயாயிரம் கோடி வருஷம் அப்படின்னு சொன்னா தான் நம்ம சும்மா இருப்போம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது கேள்வி கேட்போம் நூறுண்டா அப்புறம் கேள்வி கேட்போம் இருநூறு அதனால நம்ம யோசிக்க முடியாத ஒண்ணு சொல்லிடுறோம் ஐயாயிரம் கோடி வருது விடுது விவகாரமே வேண்டாம் நம்ம மூளை அங்க போகாதுங்கல்ல ஐயாயிரம் கோடிக்கு ஐநூறு பில்லியன் எழுதி வச்சிருக்கான் அவ்வளவு அதான் இங்க இருந்து அங்க எவ்வளவு தூரம் மில்கிவே எவ்வளவு தூரம் தான் போட்டுக்க ரெண்டு போட்டு பதினேழு எத்தனை சைபர் சொன்னாங்க மறந்துட்டேன் பதினேழு சைபர் போட்டு இப்ப நம்ம பதினேழு சைபர் போட்டுக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் இன்னைக்குதான் இருக்க வேண்டியதான் வாழ்க்கை இதிலே முடிஞ்சு போயிருக்கு அதே போல இந்த பிரபஞ்சம் என்ன அளவு இதுவரை யாரும் சொல்லல சகோதரர்களே இங்கே அறிவை கட்டுப்படுத்த ஆசையை கட்டுப்படுத்த வேண்டுமானால் ஈமான் இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் பெண்களுடைய விஷயத்தில் உலகம் மகாபெரிய தவறு செய்கிறது இந்த ரெண்டு விஷயம் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் மூணாவது விஷயம் பெண்களுடைய விஷயத்தை சொல்லி நான் சீக்கிரம் முடிக்க பார்ப்பேன் பெண்களுடைய விஷயத்தில் உலகம் தவறு செய்கிறது என்னன்னு சொன்னா பெண்களை பெண்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கு எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல உலக சரித்திரத்திலே எந்த காலத்திலும் கேவலப்படுத்தப்பட்டது கிடையாது என்று நான் தைரியமாக சொல்லுவேன் நீங்க பூரா சினிமா வால் போஸ்ட் பாருங்க பொம்பளை தான் போட்டிருக்கும் பொம்பளைகளுடைய உறுப்புகள் போட்டு ஒரு சதை வியாபாரம் இந்த சதையை காட்டுகிற அந்த வியாபாரிகள் இருக்கிறார்களே அவர்களுடைய நோக்கம் காசு சம்பாதிப்பது அவ்வளவுதான் இந்த பெண்களும் ஏமாந்து போய் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சைக்கிள் டயருக்கும் பொம்பளை தான் போட்டிருக்கான் சைக்கிள் டயர் விளம்பரத்துக்கு பொம்பளை வேணும் அதுக்கும் பொம்பளை தான் சோப்பு விளம்பரம் பூரா பொம்பளை தான் ஆம்பளை சோப்பே போட்டு குளிக்கிறதே இல்லை அதுல நான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கூட சொன்னா கேட்டுருவாங்க யாராவது உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இது வேற பெரிய கஷ்டம் சிலதை தெரிஞ்சே வச்சிருக்கிறோம் எதுக்காக சொன்னா உலகத்தில் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்காக அதுவும் இந்த பச்சை கலர் சோப்பு இருக்கு பாருங்க லிரில் சோப்பு அல்லாஹ் அக்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்க கூடாது இன்னும் போற போக்குல பாக்குறதுதான் வந்த போக்குல பாக்குறது அசந்தர்ப்பம் சந்தர்ப்பம் உண்டாக்கி பார்க்கறதுல அசந்தர்ப்பம் என்ன கொடுமை ஒரு பெண்ணை இப்படி காட்டணுமா இது பெண் உரிமைக்கு லட்சணமா பெண்களுக்கு உரிமை கொடுப்பதென்றால் பெண்களை எந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் அந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் நீங்கள் பெண்களை ஐயானை ஜாகிலியத்திலே அரியானை காலத்திலே பெண்களை எவ்வளவு மோசமாக நடத்தினார்களோ அதைவிட மகா மகா மோசமாக நீங்கள் நடத்துகிறீர்கள் நான் சொன்ன அந்த கிதாபில் எழுதியிருக்கிறார் ஒரு விளம்பரம் வந்துச்சு அமெரிக்காவில் என்ன விளம்பரம் சொன்னா ஒரு பெண் முட்டை மேல அடகாக்குற மாதிரி படுக்கணும் தன்னுடைய மார்பில முட்டை வச்சு படுக்கணும் அது ஒரு முட்டை வியாபாரியுடைய விளம்பரம் அப்ப அந்த பெண் தன்னுடைய மார்பை முட்டை மேல வச்சு படுத்திருக்கிற அந்த விளம்பரம் வந்து அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டாலர் இன்னைக்கு உலகத்துல சம்பாதிக்கிறதுலே அதிகமா சம்பாதிக்கிறவங்க யாரும் சொன்னா யார் மாடலிங் பண்றாங்களோ அவங்க தான் அதை விட அதிகமா சம்பாதிக்க உலகத்துல யாருமே இல்லை என்ன வேண்டாலும் காசு வந்தா போதும் சோதர்களே இது ஐயாமை ஜாகிலியத்தை விட மகா கடுமையான காலம் மகா கொடுமையான காலம் பெண்களை உங்களுடைய போகப் பொருளாக்கி அவர்களை நிர்வாகிகளாக ஆக்கி அவர்களுடைய சதைகளை பார்த்து அவைகளை வெளியே காட்டச் சொல்லி அந்த சினிமா வாழ்க்கை இருக்கிறத அதை குடும்ப வாழ்க்கையிலும் கொண்டு வந்து இன்றைய குடும்பங்களும் சினிமாத்தனமான குடும்பங்கள் இன்றைய பெண்களும் சினிமாத்தனமான நடப்பை அந்த நடிப்பை தங்களுடைய நடப்பாக்க விரும்புகிறார்கள் சோதர்களை இன்றைக்கு இருக்கிற ஆடை இருக்கிறதே நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஆடை இந்த ஆடையே நான் சொல்லக்கூடாது சாதாரண அதாவது ஒரு குடும்ப பத்தினி பெண்ணுடைய ஆடைகள் அல்ல என்று நாம் அணிகிற ஆடை பெண்களுடைய உறுப்புகள் ஏன் வெளியே தெரிய வேண்டும் அவைகள் அந்தரங்கம் இல்லையா ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற உறவுக்கு உபயோகப்படுகிற அந்தரங்க பொருள் இல்லையா அல்லாஹ் சொல்லுகிறான் தங்களுடைய முகத்துணியை முக்காட்டு துணியை கொண்டு மூடிக்கொள்ளுங்கள் எங்கிருந்து தலையிலிருந்து நெஞ்சு வரை பிறகு உடல் உறுப்பு முழுவதும் வெளியே எதையுமே காட்டக்கூடாது இல்லாமல் ஏதாவது தானாக தெரிந்து விட்டால் தவிர எதையும் வெளியே காட்டக்கூடாது ஒரு பெண் என்பவள் அவள் மறைத்து படைக்கும் மறைத்து வைக்கப்பட வேண்டிய உன்னதமான ஒரு பொருள் ஆனால் இன்றை அது தெருவிலை திரிந்து கொண்டிருக்கிறது சோதனை குடும்ப பெண்களுக்கு கூட புரியவில்லை நம்முடைய குடும்ப ஆண்களுக்கும் அது புரியவில்லை டாக்டர் வர்றவங்க கூட பூ வச்சுக்கிட்டு வர சொல்ல அதிகம் மல்லிகை பூ இருக்கிறதே மகா மோசமானது மாலை நேரத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ இருக்கிறதே அது விபச்சாரத்துக்கு விலை கூடி அடைக்கிறது அதனுடைய வாசனையே அப்படி மல்லிகையினுடைய வாசனைக்கு அந்த கூறு இருக்கிறது மல்லிகையுடைய வாசனைக்கு அந்த குழப்பம் இருக்கிறது மாலையில அதான் விற்கிது இது டாக்டர் பேஷண்ட் யோசிச்சு பாருங்க அலங்காரம் செய்து கொண்டு அவர்கள் தொழுகைக்கு வந்தால் தடுக்க வேண்டாம் என்று அதிசயம் இருக்கிறது வாஸ்தவம் தான் தொழுகைக்கு வர விரும்பினால் இதுக்கே அர்த்தம் என்ன வர அதுல இருந்து சில பேர் சொல்றாங்க அதனால பொம்பளையில துறைக்கு பள்ளிவாசலுக்கு வரலாம் வர விரும்பினால் அர்த்தம் இருக்குது நீ விரும்ப கூடாது ஆண்கள் வர விரும்பினால் இருக்கா ஆண்கள் வந்தே ஆகணும் அதை ஏன் ரசூல்லா சொல்லல பெண்களுக்கு இல்ல பெண்களுக்கு பள்ளி தொழுகை கிடையாது சில சமயங்களிலே சில விஷயங்களை படிப்பதற்காக ரசூல்லாய் சல்லா அலிசமுடைய காலத்தில் பெண்கள் மசிதுக்கு வந்தது போல தேவைக்கு எப்படி ஒரு மருத்துவர் இடத்திலே மருந்துக்காக வேண்டி செல்ல வேண்டிய நிலையிலே நிர்பந்த நிலையிலே ஒரு பெண் வெளியே செல்லுகிறாரோ அதே போல தேவைக்கு நிர்பந்தம் வந்தால் செல்லலாமே தவிர நிர்பந்தம் இல்லாவிட்டால் ஒரு பெண் வெளியே தலை காட்டக்கூடாது இதுதான் இஸ்லாமிய கொள்கை இதை யாராவது பத்தாம் பசலித்தனம் என்று சொன்னால் நான் கேட்பேன் பத்தாம் என்றால் என்ன பசலி என்றால் என்ன முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் பத்தாம் பசலி சொல்லு இது அறியாமை காலம் பெண்களுடைய உரிமைகளை கெடுக்கிறீர்கள் பெண்களுடைய உரிமை என்ன சோதர்களை பெண்களுடைய உரிமை என்ன ஆணுக்கு சமமான சர்வ சுதந்திரம் பெண்ணுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண் அடைகிற இன்பத்தை முழுமையாக பெண் அடைய வேண்டும் அதுதான் பெண்ணுடைய சுதந்திரம் ஆணும் பெண்ணும் வாழ்க்கையுடைய பார்ட்னர் என்ன பார்ட்னர் ஆணுக்கு என்னென்ன சுகமோ அதெல்லாம் பெண்ணுக்கு கிடைக்கும் அதான் அர்த்தம் ஆண் செய்கிற வேலையெல்லாம் பெண் செய்யணும் சொல்றது இருக்குதே அதை போல அறியாமை உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது ஐயாமை ஜாகிலியத்தை விட மோசமான அறியாமை அது எப்படி செய்ய முடியும் ஆண் செய்கிற வேலையெல்லாம் பெண் செய்யணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுவேன் பெண் செய்கிற வேலையெல்லாம் ஆண் செய்ய தயாரா பையனுக்கு நீ நாளைக்கு பால் கொடு நான் நாளைக்கு பால் கொடுக்குறேன் நான் சொல்றேன் கொச்சை நினைக்காதீங்க சொல்ல அதாவது மக்களுடைய மனதிலே இது வரணுங்கிறதுக்காக சொல்றேன் பெண்ணுக்கென்று ஒரு நியதி பெண்ணுக்கென்று படைப்பு பெண்ணுக்கென்று ஒரு பெண்மை பெண்ணுக்கென்று ஒரு மென்மை பெண்ணுக்கென்று ஒரு நளினம் எல்லாம் கொடுத்திருக்கிறான் அது ஆணுக்கு கொடுக்கலையே ஆணுக்கு இருக்கிற தன்மை வேறு பெண்ணுக்கு இருக்கிற தன்மை வேறு ஆணும் பெண்ணும் சமமாக உரிமையிலே சமம் ஆனால் வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை சமப்படுத்துவது இருக்கிறதே நான் சொல்லுவேன் இதை விட அறியாமை வேறொன்றும் கிடையாது பெண்ணுக்கெல்லாம் ஒரு இயற்கையான கவர்ச்சி வைத்திருக்கிறான் ஆணுக்கு அதன் மீது நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் வைத்திருக்கிறான் குரானில் எல்லாம் அழகான வார்த்தை சொல்கிறான் கவ்வாம் என்று சொல்கிறான் நிர்வகிப்பவன் ஒரு குடும்பத்தை ஒரு மனையை ஒரு மனைவியை ஒரு மக்களை நிர்வகிப்பவன் ஆணுக்கு நிர்வாக திறமை எல்லாம் தந்திருக்கிறான் பெண்ணை அன்புக்கு அடைக்கலமாக ஆக்கியிருக்கிறான் பெண்ணுக்குத்தான் அந்த அன்பு வரும் ஒரு குழந்தை நம்ம கையில கொடுத்து ஒரு குழந்தைய பிறந்த குழந்தைய நம்ம கையில கொடுத்து நீங்க வளர்த்துங்கன்னு சொல்லிட்டா ராத்திரிக்கு கத்தும் சனியனை தூக்கிட்டு போ என்ன தூக்கிட்டு போ சனிய கத்திக்கிட்டே இருக்கு தூக்கிட்டு போ அந்த அம்மா என்ன சொல்றீங்க சனியை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பெத்தாங்க நான் மட்டுமா பெத்துக்கிட்டேன் இரவு அழுதா என்ன சொல்றோம் நம்ம சொல்றது காலையில எனக்கு வேலை இருக்கு நீ தூக்கிட்டு போ அந்த பக்கம் போ ஆனால் ஒரு பெண் தன்னுடைய பருவத்தை அடைந்து அதுவும் நம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் யார் வீதியை சுற்றி பார்க்காத பெண்கள் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் அன்னி ஆண்களை கூட பார்த்திருக்க மாட்டார்கள் வீட்டுல சுகமா அதுவும் அம்மா என்ன சொல்லும் வேண்டாம்மா நீ வேலை செய்ய வேண்டாம் வேற வீட்டுல போய் வேலை செய்யற புள்ள அதனால வேற வீட்டுக்கு போய் வேலையை செய்ய வேண்டியதா போகுது இப்படி சொல்லி சொல்லி அந்த புள்ள வேற வீட்டுல போய் வேலை செய்யும் வீட்டிலேயே வேலை பழக்கி தொழுக பழக்கி பஜ்ரி தொழுக பழக்கி தகஜி தொழுக பழக்கி துவா கேட்க பழக்கி அல்லாவிடத்தில் அல்லாவை அஞ்ச பழக்கி இருந்தா அந்த குழந்தை போய் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் இந்த குழந்தை அந்த வளர்த்துகிற முறை இருக்கிறதே இந்த பெண் வீட்டிலே சுகமாக வளர்ந்தால் கல்யாணம் முடிக்கிற அன்று இரவு வரை அந்த பெண்ணுக்கு சுகவீனம் என்றால் என்ன என்று தெரியாது இரவு விழுப்பு என்றால் என்ன என்று தெரியாது பதிவு தொழுக்கும் போது தகப்பனார் தாயார் எந்திரிச்சு தொழுதா கூட மகளுக்கு குளிர் அடிக்குது பேனை போட்டு போர்வையும் பொத்தி விடுச்சு அஜிர் தொழுகை இவங்க ரெண்டு பேர் தொழுகிறாங்க இவர் பள்ளியில போய் தொழுகிறார் அந்த வீட்டுல தொழுகிறாங்க ஆனால் மகளை எழுப்பி தொழுகை சொல்லுகிற பழக்கம் பொதுவாக இல்லை ஏன்னா புள்ள போய் என்ன செய்யும் வேற இடத்துல போய் கஷ்டப்படும் அதனால இங்க தொழுகாமே இருந்தது இப்படி வளர்த்திய குழந்தை அந்த குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து அது குழந்தை பெற்றெடுத்த பிறகு எப்படி அதை ஊட்டுகிறது எப்படி சீராட்டுகிறது எப்படி வளர்க்கிறது அது பெண்மை கல்லா கொடுத்த நளினம் பெண்மை கல்லா கொடுத்த மென்மை அது ஆணுக்கு வர முடியாது ஆகையினால இந்த உலகத்தில் பெண்ணுக்கு செய்யப்படுகிற கொடுமை இருக்கிறதே உரிமை என்ற பெயராலே சமத்துவம் என்ற பெயராலே பெண்களை முன்னோற்றுகிறோம் இன்னும் முன்னேற்ற செய்கிறோம் என்ற பெயராலே பெண்ணுக்கு செய்கிற கொடுமை மகா கொடுமை இதே போல கொடுமை வேறு எதுவும் கிடையாது பெண்களை பேணி காக்க வேண்டும் பெண்கள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே குடும்பம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே குழந்தை ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே உலகம் அந்த ஆணுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அதை விட கூடுதலான அந்தஸ்து அல்லாஹு பெண்ணுக்கு சொல்லி இருக்கிறான் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னால் அல்லாஹு சொன்னான் நசீபும் வலி வலி நிசாய் நசீபும் குரானிலே ஆண்களுக்கும் சொத்திலே பங்கு பெண்களுக்கும் சொத்திலே பங்கு பெண்களை சர்வசமமாக ஆக்கி காண்பித்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே பெண்களுக்கு என்று உயிரே கிடையாது என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே பெண்களுக்கு தன்னுடைய புருஷன் தான் உயிர் புருஷன் என்றாலே சமஸ்கிருதத்தில் உயிர் என்ற அர்த்தம் பெண்ணுக்கு புருஷன் தான் உயிர் புருஷன் செத்து போயிட்டா பெண் உடன்கிட்டே ஏறணும் என்று எல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே ரிஜாலி நசீபும் வலி நிசாய் நசீபும் என்று சொன்ன புரட்சிகரமான கருத்து என்று சொன்னால் உலகத்திலே முதல் முதலில் சொன்னது குரான் தான் அப்படி பெண்மை உயர்த்த வேண்டிய ஸ்தானத்தை மறந்து அதை ஒரு போகப் பொருளாக ஆக்கி எல்லாம் பார்த்து ரசிக்கிறார்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறார் ஒரு பெண்ணை ஆட விட்டு பார்த்து ரசிப்பது ஆணுக்கு அழகா அறிவிருப்பதற்கு அழகா பகுத்தறிவிருப்பதற்கு அழகா ஒரு பெண்ணை எல்லா வகையானதையும் செய்ய விட்டு விட்டு வேறு வடிகால் இல்லாதவர்கள் தங்களுக்கு இதை வடிகாலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய இச்சைக்கும் ஆசைக்கும் வேறு வடிகால் அவர்களுக்கு இல்லை அதனால உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க இது ஒரு இது ஒரு பேச்சா இது இது மனிதனுடைய அறிவுக்கு ஏதாவது பொருத்தமானதா இல்லை சோதர்களே பெண்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் அதை விட்டால் உலகம் மிக தூரமாக சென்று விட்டது இந்த உலகத்திற்கு இந்த மூன்றை உணர்த்த வேண்டுமானால் இரண்டு ரீதி இருக்கிறது ஒன்று ஆன்மீக ரீதியிலே உயர்த்த வேண்டும் இன்னொன்று அரசியல் கட்டுப்பாடுகள் வர வேண்டும் இந்த இரண்டும் சேர்ந்தால் தான் உலகம் முன்னேற முடியும் ஆனால் அரசியலுக்கும் ஆன்மீகம் தேவைப்படுகிறது அரசியலிலே ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் வீரப்படை விட மோசமாகி விடுவார்கள் அரசியல்வாதிகள் வீரப்பனை விட வீரப்பனை பிடிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இந்த தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவாயிரம் இருபத்தி நாலு கோடி இந்தியா டுடே சமீபத்தில் படிச்சு ஆகும் இதே போல அதை இந்தியா டுடே சொன்ன உடனே எய்ட்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்தியா தொண்ணூத்தி ஆறாவது இடத்துல இருந்துச்சு தொண்ணூத்தி ஆறாவது ரேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பதிமூணாவது ரேங்க் வாங்கியிருக்கு எவ்வளவு முன்னேறி இருப்பாரு நாடு எதுல முன்னேறிச்சோ இல்லையோ இந்தியா டுடேல சென்ற தொண்ணூத்தாறு அக்டோபர் இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் எய்ட்ஸ் ஒரு கண்ணோட்டம் ஒரே கண்ணோட்டத்தில் போட்டு உலகத்துல எது எது முன்னேறி இருக்கு இந்தியா தொண்ணூத்தி ஆறாவது ஸ்தானத்திலிருந்து அஞ்சு வருஷத்துல தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் அஞ்சு வருஷம் இடைவெளியில தொண்ணூத்தி ஆறாவது ரேங்க்ல இருந்து பதிமூணாவது ரேங்க்கு வந்துச்சு இதெல்லாம் விட்டு தப்பிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் மரணமே இல்லாத உலகம் அனைத்துக்கும் இரணத்தை தந்து கொண்டிருக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் இருந்து கொண்டே இருக்கிறான் அவன்தான் இந்த உலகத்தை படைத்தவன் பராமரிக்கிறவன் பாதுகாக்கிறவன் நடாத்துகிறவன் அவன்தான் அவனை தவிர ஒரு இலாகு இல்லை என்று அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஆன்மீகம் தேவைப்படுகிறது ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் அது எங்கே போய் முடியும் என்று சொல்ல சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை இன்றைக்கு அரசியல் என்பது சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அரசியல் ஆதாயங்கள் என்ன அரசியல் என்ன நடக்குது அது இன்னைக்கு என்ன முடிவாச்சோ தெரியல இருக்கா போய் இருச்சா விடுஜாதான் தெரியும் நிமிஷத்துக்கு நிமிஷம் சகோதரர்களே ஒரு கொள்கை இல்லை ஒரு கோமாளித்தனம் இருக்கிறது ஒரு வழி இல்லை ஒரு துரோகம் இருக்கிறது ஒரு நேர்மை இல்லை ஒரு அடிப்படையான அடிப்படையற்ற ஒரு துரோகம் இருக்கிறது இன்றைக்கு உலகத்தை நடப்பு இந்த நாடு மட்டுமில்லை உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் இந்தோனேஷியாவுக்கு என்ன ஆனது உலக சாதாரண விவசாயி அவர் அவர் என்னவோ தெரியாது பார்த்ததை சொல்லுங்க சாதாரண விவசாய குடியில பிறந்த ஒரு அந்த ஜனாதிபதி உலகத்தினுடைய மூன்றாவது அல்லது நாலாவது பணக்காரராக இருக்கிறார் என்றால் மனிதன் வியாபாரம் எல்லாரும் தான் செய்கிறார்கள் இப்படியுமா சம்பாதிக்க முடியும் இப்படியுமா சம்பாதிக்க முடியும் இதற்கு என்ன வழி இருக்கிறது உலகத்துடைய உலக நிலை அத்தனையும் கண்ணோட்டம் விடுங்கள் எந்த நாடும் இதற்கு விதிவிலக்கில்லை எதுவரை இந்த உலகத்திலே சோதர்களே அதில் உக்பத்துவில் நினைக்கிறேன் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்திலே தன்னுடைய குதிரையை நிறுத்தி சொன்னார்களாம் தாரிக் தாரிக் தாரிக் அந்த ஸ்பெயின் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த பிறகு அந்த சமயத்திலே போனவர்களான தொப்பத்து நாஃபி நீண்ட சரித்திரம் அவர்கள் போய் போய் அல் மகரிபுல் அக்ஸா இன்றைய மொரோக்கோ அன்றைய மகரிபுல் அக்ஸா மகரிபுல் அக்ஸா என்று சொன்னாலே மேற்கத்திய கடைசி நாடு என்று அர்த்தம் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படாத காலத்திலே அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படாத காலத்திலே அதற்கு நாகி மகரிபி அக்ஸா வரை முரோக்கோ வரை இஸ்லாத்தை பரத்திவிட்டு இஸ்லாத்தை பரத்தி அங்கே நாடு பிடிக்கவில்லை முஸ்லிம்கள் நாட்டுக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல முஸ்லிம்கள் காசுக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல காசுக்கு ஆசைப்பட்டவர்கள் முஸ்லிம்களாக இருந்ததில்லை நாட்டுக்கு ஆசைப்பட்டவர்கள் முஸ்லிம்களாக இருந்ததில்லை பணத்துக்கு அடிமையானவர்கள் முஸ்லிம்களாக இருந்ததில்லை நான் சொல்லல ரசூலுல்லா சொன்னாங்க தாய்ஸ் அப்துத்தீன் அறிவு அப்துத்தராகிம் காசுக்கும் பணத்துக்கும் அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் தாஸ் அப்துல் ஹமீசா உடைக்கும் ஆடைக்கும் அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் சொன்னார் நாம் யாருக்கும் அடிமை இல்லை எல்லாருடைய அடிமை எனவே நாடுகளிலே இஸ்லாத்தை பரத்தினார்கள் பரத்திக் கொண்டே போய் அந்த நாடுகளை அவரவரிடத்திலே ஒப்படைத்துக் கொண்டு போனார்கள் நாட்டை ஆளுகிற ஆசை அவர்களுக்கு இருக்கவில்லை அரசியல் ஆசையங்களுக்கு இல்லை அரசியல் இருப்பு அரசியலில் இருப்பவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஆசையங்களுக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஏனென்றால் நாங்களும் முடிகிறவர்கள் எங்களுடைய ஆசையை முடிந்து போகிற ஆசை அதற்கு உப்பத்து நாசியருடைய அந்த சொல்ல இருக்கிறது நமக்கு வழிகாட்டி அவர்கள் எல்லா நாட்டு கடந்து போய் இஸ்லாத்தை பரத்திக் கொண்டு போய் இஸ்லாத்தை பரத்துவதற்கு அர்த்தமே நேர்மையை பரத்துவது நீதியை பரத்துவது ஒழுங்கை பரத்துவது குணத்தை பரத்துவது பண்பாட்டை பரத்துவது கலாச்சாரத்தை பரத்துவது இஸ்லாத்தை பரத்துவதற்கு அர்த்தம் ஒரு மதத்தை பரத்துவதல்ல இஸ்லாம் என்பது மதம் அல்ல இஸ்லாம் என்பது வாழ்க்கைக்குரிய வழி நேரத்திலே வரக்கத்தில்லை சொல்வது இஸ்லாம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு வழி எப்படி வாழ வேண்டும் குரான் எல்லாவற்றுக்கும் சொல்லுகிறது குரான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டதாயிற்று இந்திய அரசியல் சாசனம் எத்தனை வருஷம் ஆகிற சகோதரர் ஐம்பது வருஷம் இன்னும் பூர்த்தி ஆகல அரசியல் சாசனம் ஐம்பது வருஷம் ஆகல ஐம்பது வருஷம் ஆகிறதுக்கு முன்னால் இந்திய அரசியல் சாசனம் எண்பத்தி நாலு தடவை திருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய குரான் என்றைக்கு திருத்தப்பட்டது இன்றைய வரை திருத்தப்பட வேண்டியதில்லை இனிமேல் அது திருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை காலாகாலத்துக்கு வழிகாட்டும் உலகம் இருக்கிற வரை வழிகாட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதிமூணாம் தேதி உலகம் அழிஞ்சிருமா ஒரு கம்ப்யூட்டர் கணக்கு அழியட்டும் இருக்கட்டும் நம்முடைய கையில் இல்லை அல்லவா நாம் இருப்பது வரை ஒழுங்காக இருப்போம் அதற்கு புத்தம் நாபி அட்லாண்டிக் மகாசமரத்தில் தன்னுடைய குதிரையை நிறுத்திக் கொண்டு சமுத்திரத்துக்கும் குதிரைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சமுத்திரத்துக்கும் படகுக்கும் சம்பந்தம் இருக்கிறது சமுத்திரத்துக்கும் பாய்மர கப்பலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது சமுத்திரத்துக்கும் கப்பலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது சமுத்திரத்துக்கும் குதிரைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது சம்பந்தமே இல்லை ஆனால் குதிரையை நிறுத்திக் கொண்டு சொன்னார்கள் லவ் இந்த கடலுக்கு அப்பாலே இந்த மகாசமுத்திரம் தான் தெரிகிறது மகாசமுத்திரத்துக்கு அப்பாலே ஒரு நாடு இருக்கிறது ஒரு பிரதேசம் இருக்கிறது என்று தெரிந்தால் நான் என்னுடைய குதிரை இந்த கடலிலே இறக்கி விடுவேன் சொன்னார் எதற்காக தூணக் அல்லாகவே உன்னை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை வழிபட வேண்டும் என்பதற்காக நாடு பிடிக்கிற ஆசையில் அல்ல எனவே அல்லாஹ் தல்லா நமக்கு ஈமானை தந்திருக்கிறான் ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான் வாழ்க்கையில சுகமாக வாழ வேண்டும் சகோதரர்களே இந்த பெண்களுடைய விஷயம் சொல்ல வேண்டும் என்ற நேரம் போய்கொண்டே இருக்கிறது குடும்பம் இருக்கிறது அது ஒரு சொர்க்கம் குடும்பத்திலே விவகாரங்கள் வரலாம் ஆனால் விகாரம் வரக்கூடாது விவாகம் விவகாரம் வரும் ஆனால் விகாரம் வரக்கூடாது சாதாரணமா கேட்கும்போது எங்க வீட்டுல சண்டைங்கன்னு சொன்னாங்க பாருங்க சண்டைன்னு சொல்லவே கூடாது நான் எப்பவும் சொல்லுவேன் வீட்டுல சண்டை வந்தாலும் அதை சண்டைன்னு சொல்லக்கூடாது பின்ன என்ன சொல்லணும் நாங்கள் இருவரும் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டோம் நாங்கள் இருவரும் ஒருத்தன் சொன்னானா எங்க வீட்டுல சண்டையே வந்ததுல பிரச்சனையே இல்லை எனக்கே முடிஞ்சாதுக்கு பிரச்சனையே இல்லை இவர் கேட்டாரா அது எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்க நாங்க கல்யாணம் ஆன உடனே முடிவு பண்ணிட்டோம் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் பஞ்சாதி முடிவு செய்ய வேண்டியது பெரிய விஷயங்கள்லாம் நான் முடிவு செய்ய வேண்டியது ரெண்டு பேரும் அப்படியா அது என்ன அப்படி சின்ன விஷயம்டா இது பெரிய விஷயம்டா இது அவர் சொன்னாரு பெரிய விஷயம்டா அமெரிக்கா ஜனாதிபதியா யார் இருக்கணும் இந்தியா பிரதமர் யார் இருக்கணும் இதெல்லாம் பெரிய விஷயம் அது நான் முடிவு செய்யறது வீட்டுக்கு ஜவுளி என்ன வாங்கணும் துணி என்ன வாங்கணும் பையனை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் பையனுக்கு என்ன துணி வாங்கணும் என்ன ட்ரெஸ் வாங்கணும் வீட்டுக்கு என்ன சமையல் வீட்டுக்கு என்ன இதெல்லாம் சின்ன விஷயம் இதெல்லாம் அம்மா முடிவு செய்ய வேண்டியது பெரிய விஷயம் எல்லாம் நான் முடிவு செய்ய வேண்டியது விவகாரம் இல்ல பாருங்க இது மாதிரி அதாவது கருத்து பரிமாற்றம் நான் ஒன்னு சொல்லி முடிக்க விரும்புறேன் ரசூலுல்லா ஐசல்லாசா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார்கள் அதில் ஆயிஷா மிஷ்காத்திலே தெரிவாய்த்திருக்கிறது அதில் ஆயிஷா ரவி எல்லாம் தரான்ஹா உடல் நலம் இல்லாமல் போது இருக்கதானே வந்தாங்க அதில் ஆயிஷா தலையை பிடிச்சி உட்கார்ந்தாங்க ரசூல்லா சலாஸ் வந்து கேட்டாங்க கை சத்தி இது மாதிரி ஒரு வார்த்தை எப்படி என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க சொன்னாங்க வார வாரசா அரபியில வாரசா அப்படின்னா கடுமையான தலைவலி உயிர் போற மாதிரி இருக்குதுங்கிற அர்த்தம் அதுக்குள்ள துணிக்குது அப்படி பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்தாங்க ரசூல்லா சொன்னாங்க லவுக்கான தாக்க லவ்கான தாக்க லசல்லை அலைக்க இது மாதிரி வாசம் அதுல அப்படி ஒரு சமயம் ஏதாவது நடந்துட்டா நானே தொழுக வச்சு நான் உங்களுக்கு துவா செய்வேன் மகபரத்துக்குன்னு சொல்லுவேன் நான் உயிரோடு இருக்கும்போது இப்படி ஏதாவது நடந்துட்டால் நானே என்ன செய்வேன் உங்களுக்கு தொழுக வச்சு உங்களுக்கு எல்லாம் செய்வேன் மனைவி அப்படி சந்தோஷமான கருத்து சொன்னாங்க அதற்கு ஆயிஷா என்ன சொன்னாங்க தெரியுங்களா வா சுக்கலையா ஆஹா எனக்கு வந்த கஷ்டமே எனக்கு வந்த நஷ்டமே எனக்கு தெரியும் லவ்கான ஆகிற மாரிசன் அப்படி நடந்துட்டால் அண்ணன் நான் மௌத்தான இரவு இன்னொரு பொஞ்சாதி கட்டி முதலிரவு கொண்டாடலாம்னு பாக்குறீங்களா அப்படி நான் மௌத்தாயிட்டா அந்த இடத்துக்கு இன்னொரு பஞ்சாதி என்ன இல்ல கட்டி சந்தோஷமா முதலிரவு கொண்டாடுவீங்க நீங்க அப்படி எனக்கு தெரியும் முதல்லையே இப்போ இவர் இப்படி சொல்லி ரசுல்லா அப்படி சொன்னா அதாவது அதில் ஆயிஷா அதிர ஆயிஷாவுடைய வயசு என்ன தெரியுங்களா ரசூருல்லா உடனே குடும்பம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒன்பது வயசு ரசூருல்லா இஸ்லாசன் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது ஹசரத் ஆயிஷாவுக்கு பதினெட்டு வயசு ஆக மொத்தம் ஒன்பது வருஷ காலம் தான் ரசூல்லாட்டு இருந்தாங்க அவன் பதினெட்டு வயசுக்குள்ள நடந்ததா பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பெண் ரசூருல்லா இஸ்லாசனம் அறுபது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல பூரா உலகத்துக்கு ரஹ்மத்துன் ஆலமீனாக வந்த நபிகிட்ட போய் ஒரு பெண் அவருடைய மனைவிதான் ஆனால் அந்த மனைவி ஓஹோ நான் மௌத்தானா வேற பஞ்சாதி கட்டலாம்னு பாக்குறீங்களோ அப்படின்னு ரசூல்லா என்ன சொல்லிருக்கணும் என்ன பத்தி இப்படி கெட்ட என்ன பிரச்சா உன்னுடைய ஈமான் போயிரும் சொல்லியிருக்கணும் மிஸ்காத்துல பாருங்க ஃபத்தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹி புல் சிரிப்பு சிரித்துக் கொண்டு மௌனமாக இருந்து விட்டார் இதுதாங்க நமக்கு உசூல் நமக்கு அடிப்படை இதான் வீட்டுல என்ன சொன்னாலும் ஒரு புல் சிரிப்பு நான் சொல்லறேன் ஃபத்தபஸ்ஸம மிஸ்காத்துல என்னவாது அப்படி கூடுதல் குறவு நடந்துட்டா என்ன சொல்லணும் அதான் கருத்து பரிமாற்றம் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அடுத்து கையாள வேண்டியது ஒன்னே ஒண்ணு மௌனம் மௌனம் சாதிக்க தெரிஞ்சிட்டால் அந்த பெண்ணுக்கும் வெற்றி ஆணுக்கும் வெற்றி வீட்டுடைய சண்டைக்கு தீர்வே எந்த ஜட்ஜிடத்திலும் போய் நடக்காது இன்னைக்கு விவாகரத்து போய் கோர்ட்டுக்கு போறாங்களே விவாகரத்துடைய விஷயத்தில் விவாகம் சம்பந்தமா கோர்ட்டு போய் பேச முடியுமா நான் சொல்லக்கூடாது ஆனால் சில சமயத்தில் யாபகத்து வந்துருது விவாக விஷயமே ரகசியம் அது கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க அமெரிக்காவில் சர்வசாதாரணமா நடக்குது ரெண்டு மூணு பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான் அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இன்னொரு பையன் என்ன விளையாடுவாங்க வாங்க நம்ம ஊர்ல நான் வியாபாரி நீ சரக்கு வாங்குற ஒரு கல்ல கொடுத்து மண்ணை கொடுத்து எதையா கொடுத்து இது காசு சும்மா ஓடு அப்படி விளையாடுற பழக்கம் இருந்துச்சு இப்பதான் நாடு இருந்துச்சு ரொம்ப அதனால இப்ப விளையாட்டுல வேற மாதிரி இருக்கு அல்லது பொண்ணு மாப்பிள்ள வச்சு விளையாடுறது அது மாதிரி அவன் பொண்ணு மாப்பிள்ள வச்சு விளையாடினா நீ பொண்ணு நான் மாப்பிள்ள மூணாவது ஒரு பையன் தானே நான் வக்கீல் பொண்ணு மாப்பிளைக்கு என்ன தேவைப்படுதுங்க வக்கீல் தேவைப்படுது ஏன்னா விவகாரத்து வரும் இல்லையா ஒரு புருஷனுக்கு ஒரு ஒரு ஆளு பதினோராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் யாரைன்னு சொன்னா ஏழாவது விவாகரத்து பண்ண பொம்பளைய அவளுக்கு பதிமூணாவது புருஷன் இவனுக்கு இவனுக்கு பதினோராவது புரிஞ்சாலே அவளுக்கு பதிமூணாவது புருஷன் நம்ம நாட்டுல இன்னும் பழக்கத்துல வரல அதுல முஸ்லிம்களாகி நாம் ஒரு ஒருவனுக்கு ஒரு தீ ஒரே கொள்கையில் அல்லாவுடைய கிருவியில் இருக்கிறோம் இந்த ஒருவனுக்கு ஒரு தீன்னு சொல்றதை கூட பொம்பளை விட்டு சொல்ல சொல்றாங்க ஒருவனுக்கு ஒரு தீன்னு சொல்றதை கூட விளம்பரத்துல போட்டிருக்க ஒருவனுக்கு ஒருத்தி இந்த பாராசூட் சமாளத்தெல்லாம் போட்டு ஒரு பொம்பளை படம் போட்டிருக்கு அந்த பொம்பளை நல்ல நகை போட்டு எல்லாம் போட்டு ஒருவனுக்கு அதை பார்த்தாலே மனசு கெடுது மனசு கெடாமல் இருக்கிறதானே நமக்கு வேண்டிய விதி அந்த விதிக்கு மாத்தமாக இப்படி ஒரு விளம்பரம் வருகிறது பேப்பர்ல என்று சொன்னால் நம்ம நம்முடைய அறிவு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நிர்ணயிக்கவே முடியவில்லை ரூட் மாறி போய்கிறது தடம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இடத்துல அதாவது ஈமான் எத்தையின் ஆகரத்துடைய விஷயம் பேசி பழகணும் நாம நம்முடைய வீட்டுல எல்லாம் பயான் நான் பண்ணுவேன் வீட்டுக்கு போன பிறகு நான் வேற ஆள் ஆயிடுவேன் எல்லா பயானும் இந்த மைக்கு முன்னாலதான் எல்லா பயானும் வீட்டுக்கு போய் நுழைஞ்சோட வாங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா வந்துட்டீங்களா எங்க வீட்டுல அப்படி சொல்றது இல்ல அல்லாவுடைய கிருப்பில நாங்க போனா சலான் சொல்றோம் பதில் சொல்றோம் அப்படி ஒரு பழக்கம் சூழ்நிலை உண்டாயிட்டதுனால இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு போய் சலான் சொல்றதுங்க நம்முடைய வீடுகள்ல ரொம்ப அபூர்வம் அது எப்படி போய் புருஷம் போய் புஞ்சாதிக்கு எப்படி சலான் சொல்றோம் பஞ்சாதி புருஷனுக்கு வாழைக்கு சலாம் இப்படி சொல்றேன் வீடுகள்ல சாதாரண பழக்கம் இல்லை சோதர்களே ஈமானும் இஸ்லாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு முதல் அடையாளம் சலாம் சொல்லுவோம் நம்ம பையன் அவனை பார்த்தா சலாம் சொல்லுவோம் நம்ம மகன் நம்மளை பார்த்தா சலாம் சொல்லணும் நாம் மகளை பார்த்தா சலாம் சொல்லணும் மக வீட்டுக்கு வந்துச்சு அஸ்லாம் வலைக்கு சொல்லிட்டு வர வாழைக்கும் சலாம் ஆமா நானும் மகளை பார்த்தா சலாம் வலைக்கும் மகன் வீட்டுக்குள்ள வர்றான் அம்மாவுக்கு சலாம் வாப்பாவுக்கு சலாம் பாபாவுக்கு சலாம் சொல்லணும் சலாம் வீட்டில் இருப்பது இருக்கிறதே அது ஈமானும் இஸ்லாமும் வாழ்க்கையில் இருப்பதற்கு அடையாளம் இல்லை என்றால் உண்டாக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றவர் இல்லை என்று சொல்லிவிட்டேனே இது வருத்தப்படாது உண்டாக்க வேண்டும் அது எப்படி உண்டாக்க வேண்டும் அது ஆண்களிலே இருக்கிற பக்குவம் தான் பெண்களிலே பிரதிபலிக்கும் ஆணும் பெண்ணிலும் இருக்கிற பக்குவம் தான் குழந்தைகளிலே பிரதிபலிக்கும் குழந்தைகள் என்பது ஆண் பெண்ணுடைய கணவன் மனைவியினுடைய தாய் தந்தையினுடைய கார்பன் காப்பி குழந்தைகள் என்பது தாய் தந்தையினுடைய கார்பன் காப்பி அது கார்பன் காப்பினா ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை என்ன இருக்கோ அதான் கீழே பதியும் அதுக்கு ஒண்ணு வித்தியாசமே இல்லை எப்படி ஒரு வீட்டுல தாயும் தந்தையும் தமிழ் பேசினா குழந்தை தானா தமிழ் பேசும் குழந்தை தானா தமிழ் பேசும் அது போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தாயும் தந்தையும் அரபியாக இருந்தால் குழந்தை தானா அரபி பேசும் தால் தஃபல் சொல்லும் எப்படி உனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை அரபி பேசுதே நம்ம ஊர்ல ஹஜ்ஜுக்கு போனவங்க நாங்க போய் ஒரு யமனி வீட்டுல இருந்தோம் ஒரு யமனி வீட்டுல தான் நாங்க வாடகைக்கு இருந்தோம் மதியனால அப்ப அந்த குழந்தை எல்லாம் அரபி பேசும் அப்ப எங்க வீட்டுல கேட்டா குழந்தை எப்படி அரபி பேசுது அட எப்படி நம்ம வீட்டுல குழந்தை தமிழ் பேசுது அந்த வீட்டுல குழந்தை அரபி பேசுது அது கார்பன் காப்பி இதே போல நம்முடைய வீட்டில் தொழுகை இருந்தால் நம்முடைய குழந்தை தொழுகையாளி ஆகும் நம்முடைய வீட்டில் ஈமான் இருந்தால் நம்முடைய குழந்தை ஈமான் உள்ளதாக ஆகும் நம்முடைய வீட்டில் இஸ்லாம் இருந்தால் நம்முடைய குழந்தை இஸ்லாம் உள்ளதாகும் நம்முடைய வீட்டில் இபாதத்து இருந்தால் குழந்தை இபாதத்து உள்ளதாகும் நம்முடைய வீட்டிலே ஆகரத்தை பற்றி கணவரும் மனைவி பேசிக் கொள்கிறோம் என்றால் நாளைக்கு இந்த குழந்தை இன்னொரு குழந்தை இடத்துல சொல்லும் நீ இப்படி செய்ய பிஸ்மில்லா சொல்லி இல்லாட்டா அல்ல நரகத்தில் போட்டுருவான் இன்னைக்கு எங்க சகோதரர் பழக்கம் இருக்கு குழந்தை பழக்கிறதுனால சொல்லக்கூடாதுதான் ஆனாலும் குழந்தை பழக்கிறது இருக்குது நம்ம ஊர்ல எல்லாம் பாக்குறோம் சின்ன சின்ன ஊர்ல கிராமங்கள்ல காலையில எட்டு மணிக்கே குழந்தை குரான் மதரசாவுக்கு வருது ஏழை முக்கால் குரான் மதரசா அநேகமான ஊர்ல இருக்கு ஏழை முக்காலுக்கு வருது எப்பமா போகணும் அஜித் கேட்கிறார் பாவம் இந்த அப்பாவி அப்பாவின பாவமே செய்யாதவர் அதுக்கு மாத்தம் பாவி இந்த அப்பாவி கேட்கிறார் எப்பமா போகணும் வந்திருக்கிறது ஏழை முக்கால் எப்பமா போகணும் ஏழை முக்கால் ஏழை முக்காலுக்கு வந்து ஏழை முக்காலுக்கு போகும் ஏன்னா எட்டரைக்கு ஸ்கூல் போகணும் ஏழை முக்காலுக்கு வந்து ஏழை முக்காலுக்கு போகும் என்ன செய்வார் அஜர்த்து முப்பது நாற்பது பேர் குழந்தைகள் சில சமயத்தில் சில சமயத்தில் மூணு நாலு பேர் என்ன வரல இன்னைக்கு சண்டே என்ன லேட்டா சண்டே இப்ப போய் சண்டையை போட முடியும் சரி விடு இன்னைக்கு லீவு மாதிரி அதற்கு நடக்கிற உலகத்தில் எல்லா இடத்துலயும் வெள்ளிக்கிழமை தான் லீவு இயற்கையா வெள்ளிக்கிழமை லீவு விடுறது நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற காரணம் வெள்ளிக்கிழமை இபாத செய்யற நாள் அதுக்காக லீவு விடப்படுது வெள்ளிக்கிழமை சுத்தி தீனி இருக்குல்ல அதே போல ரம்ஜான்ல மதுரசாக்கள் லீவ் விடுறதுக்காக ரம்ஜான்ல இவாத நாள் அதுக்காக லீவ் விடப்படுது லீவுன்னு ஒண்ணு கிடையாது இல்முக்கு லீவு கிடையாது அமலுக்கு லீவு கிடையாது இல்மில இருந்து அமல் அமல்ல இருந்து இல்மு இருந்து அமல் அமல்ல இருந்து இல்மு பதினோரு மாசம் மக்தப் நடக்கும் குரான் மசா நடக்கும் பன்னெண்டாவது மாசம் மக்தப் லீவு ரம்ஜான்ல லீவு எதுக்காக இவாத செய்யறதுக்காக குழந்தை என்ன நோம்பா வைக்க நோம்பு வைக்கலன்னா நோம்பு வச்ச மாதிரி கொஞ்ச நேரத்துக்காவது இருக்க பழக்கிறது நோம்பு வச்ச மாதிரி இபாத செய்ய பழக்கிறது இதெல்லாம் சேர்த்து செய்யும் இப்படி குழந்தைகளை பழக்கினால் அந்த குழந்தை அது மாதிரி பழக்கும் இல்லையானால் அந்த குழந்தை போயிட்டு வந்துச்சு நான் யாரை குறை சொல்ற நோக்கம் இல்லை சாதாரணமாக ஒரு நல்ல படிச்சுட்டு நல்ல ஏன்னா பிள்ளைகிட்ட போகும்போது இப்பதான் என்ன போகுதுங்க அந்த ஆஃப் கேஜியா அதுக்கு என்ன பேருங்க அல்ல அதுக்கு கீழே அதுக்கு கீழே ஒரு கேஜி இருக்கு நம்ம ஊர்ல எங்க ஊர்ல இருக்கு ஹாஃப் கேஜியா என்னமோ கேஜி இருக்கு சரி ஏதோ ஒரு கேஜி அங்க அனுப்புறான் இன்னைக்கு யூகேஜி எல்கேஜிக்கு காந்திஜி நேருஜி விட மதிப்பு அதுல கொண்டு சேர்த்து விட்டு இப்போ அந்த பிள்ளைகிட்ட இப்ப கேட்கிறார் மாமா மாமி சாச்சா சாச்சி எல்லாம் உட்காந்து பிள்ளை பேரை கூப்பிட்டு ஏமா நீ என்ன ஆவ டாக்டர் கோச்சு கூடாது டாக்டர் டாக்டராயி மக்களுக்கு சேவை செய்வேன்னு சொன்னா சந்தோஷம் ஆனா டாக்டராயி நான் சம்பாதிப்பேன் எங்க டாக்டர் வேலை பார்ப்பேன் அமெரிக்கால எங்க ஊர்கள்ல கிராமத்துல பார்த்ததை நான் சொல்றேன் அமெரிக்கால போய் டாக்டர் சொல்ல அமெரிக்காங்கிறது ஜன்னத்தில் நான் பெருமைக்கு சொல்லல எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா கூட பேச்சு வந்து நான் சொன்னேன் நான் அமெரிக்கால போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் முத முதல்ல அமெரிக்கால பார்த்தது லண்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போனோம் நியூயார்க்ல போய் இறங்கணும் லண்டன்ல பத்தொன்பது பத்தொன்பதே முக்கால் மணி நேரம் நோன்பு பகல் அங்கத்த வெயில் காலம் அதனால பத்தே முக்கால் பத்தொன்பதே முக்கால் மணி நேரம் நாங்க ரம்ஜான் பூரா அப்படித்தான் நோன்பு வச்சோம் அந்த அந்த இடத்துல அந்த சூழ்நிலை இருக்குன்னா தெரியாது ராத்திரி பதினொன்னே முக்காலுக்கு தான் பதினொன்றே காலுக்கு தான் நோம்பு திறக்கிறது ராத்திரி ஒன்பதே முக்காலுக்கு நோம்பு திறக்கிறது ஒன்பதே முக்காலுக்கு நோம்பு வந்து பத்தே முக்கா பதினொன்னே முக்கா பன்னெண்டே முக்கா ஒன்னே முக்காலுக்கு முடிஞ்சிடும் நாலு மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் இதுக்குள்ளதான் மகரிப் தொழுகணும் சாப்பிடணும் இஷா தொழுகணும் தராவி தொழுகணும் சரி சாப்பிடணும் ஃபஜர் தொழுகணும் இவ்வளவு அந்த ஒன்னே முக்கா ரெண்டு மணிக்கு ஃபஜர் அவ்வளவுதான் அந்த நேரத்துக்குள்ள எல்லாம் செய்தது ஃபஜர் தொழுகிறது படுத்தா மையத்து தான் அப்புறம் லோகர் எப்போ வரும் அது ரெண்டே முக்காலுக்கு வந்து பன்னெண்டே முக்காலுக்கு தான் லோகர் இது ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் இருக்கு அப்பதான் தூங்குது இப்படி அமெரிக்கால இருக்கிற வரைக்கும் இந்த இங்கிலாந்துல இருக்கிற வரைக்கும் நோம்பு வச்சோம் அதே போல பெல்ஜியத்துக்கு போனப்போ அப்படித்தான் இருந்துச்சு ஹார்டன்லயும் அப்படித்தான் இருந்துச்சு எல்லாம் பத்தொன்பது முக்கால் மணி நேரம் இனி ஹார்டன்ல பார்த்ததெல்லாம் ரொம்ப அதிசயங்கள் இருக்கு இப்ப நேரம் முடியுது அங்கிருந்து பத்தே முக்கால் மணி நேரம் நோம்பு பிளைட்ல போய் இருக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு போகும்போது சூரியன் சேர்ந்தே வருது போக சேர்ந்தே வருது அதனால நோன்பு நாங்க போய் இறங்கும் போது இருபத்தி ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நாங்க அங்க போய் இறங்கும் போது இருபத்தி ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆயிருச்சு இப்பதான் சூரியன் அஸ்தமாக போகுது நாங்க போய் இறங்கிட்டோம் அங்க இறங்கும் போது அந்த பிளைட் சவுதி பிளைட் நாங்க போனது லண்டன்ல இருந்து நியூயார்க் போன சவுதி பிளைட் அந்த சவுதி பிளைட்ல நாங்க தான் நோம்பு வச்சிருக்கிறோம் மத்த யாரும் நோம்பு சவுதி பிளைட்ல வேலை பார்க்கிற அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாரும் முஸ்லீம்கள் தான் அவங்க சாப்பாடு கொண்டு வந்து அந்த ஆறு ஏழு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடுல டிஃபன் அதுக்கு கொடுக்குறாங்க அப்ப எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா நாங்க சொல்லிட்டோம் நாங்க சாய் நாங்க சாய்மி ஆகினால வேண்டாம்னு சொல்லிட்டோம் சௌ பிரயாணத்தில் நோம்பா வைக்கிறீங்க ரொம்ப பிடிச்சவங்க இல்ல பிரயாணத்தில் நோம்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை ஆனா நோம்பு வச்சா நல்லது அவங்க கேட்கலாம் அதெல்லாம் வேண்டாம் விடுங்க நோம்பு விடுங்க நாங்க அந்த பொம்பளை சொல்ல ஏழு வருஷம் சொல்ல சொல்லிட்டு போறாங்க நோம்போட போய் சேர்ந்தோம் இருபத்தி ஒண்ணு முக்கால் இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அங்க போய் இறங்கி பிறகு அங்க இறங்கினோட நோம்பு திறந்துட்டோம் ஆனா நோம்பு திறந்த பிறகு நியூயார்க்ல அந்த டவுன்ல அந்த தமிழை மர்க்கசா இருக்கிற பள்ளிக்கு போய் சேரும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அப்பதான் போய் சாப்பிடும் அந்த சூழ்நிலையே சரியாயிரு நாங்க சொல்ல வந்த என்ன சொன்னா அன்னைக்கு மறுநாள் காலையில ஈது அன்னைக்கு கடைசி ரொம்ப தான் முடிஞ்சு மறுநாள் காலையில ஈது ஈது தொழுகிறது ஒரு பார்க்கல அங்க தொழுதாங்க ஒரு கார் கொண்டு வந்து நிறுத்தி அந்த கார்ல இருந்து பவர் எடுத்து அந்த மோட்டார்ல இருந்து பவர் எடுத்து அதை மைக்கெல்லாம் வச்சு செட் பண்ணி ஒரு பார்க்கல் தொழுதாங்க தொழுதுட்டு நாங்க வரும்போது பார்த்த அமெரிக்கால முதல் முதல் நியூயார்க்ல பார்த்த காட்சி ஒரு ஆம்பளை போய்கிட்டு இருக்கிறான் பின்னால பொம்பளை அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான் என்ன நடந்துச்சு தெரியல உலகத்துல எல்லா இடத்துலயும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதே போல அங்க அமெரிக்கா கனடால இருந்து வரும்போது அந்த பஃபலோல இருந்து வரும்போது அந்த நயாகாரா ஃபால்ஸ் இருக்கு அதை தாண்டி தான் வரணும் கனடால ஒரு பகுதி நயாகாரா இருக்கு அமெரிக்கால ஒரு பகுதி நியூயார்க்ல ஒரு அமெரிக்கால ஒரு பகுதி அதை தாண்டி கனடாவில இருந்து அமெரிக்காவுக்குள்ள வரும்போது அங்க நாங்களும் சரி இந்த ஃபால்ஸ் பார்க்கலாம் உலக அதிசயத்தில் ஒன்னாச்சே அப்படின்னு சொல்லி அங்க நின்று கொஞ்ச நேரம் பார்த்தோம் உண்மையிலே பார்க்க வேண்டியது அது எப்படி இருக்கிறது போய் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு உயரமான இடம் இது போல இது மாதிரி இன்னும் கொஞ்சம் உயரம் அதுல ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் மூக்கு மேல மூக்கு வச்சு வாய் மேல வாய் வச்சு அப்படியே நிக்கிறாங்க எதுக்கு நிக்கிறாங்க சிலையான்னு பார்த்தா இல்ல ரெண்டு பேரும் உண்மை எதுக்கு நிக்கிறாங்க அது ஒரு அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆஃப் லைஃப் அது ஒரு சுரம் எல்லா சுரம் அனுபவிச்சு அனுபவிச்சு முடிச்சாச்சு இப்ப என்னதான் செய்யலாம் ஒண்ணும் புரியல எல்லா வகையான சுகமும் அனுபவிச்சு மேல கீழே அப்படி இப்படி என்னென்ன செய்யலாமோ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு டாக்டர் சொன்னார் பாருங்க ஓரின புணர்ச்சி அதுவும் முடிச்சாச்சு நியூயார்க் லைப்ரரியில ஒரு பெரிய செல்ஃப் இருக்கு அதுல பூராமே இருக்கிறதே கே லைஃப் ஸ்டைல் பூரா புஸ்தங்கள் வந்துருச்சு இன்னைக்கு ஓரிட புரட்சி உலகத்தில் ஒரு அசூசியான காரியமா இருக்கல ஒரு பெரிய லைப்ரரி ஒரு பெரிய செல்ஃப் நிறைய புத்தகம் இருக்கு அது அந்த கே ஸ்டைல்ல வாழ்றது எப்படிங்கிறத காமிக்குது உலகத்துல எங்கெங்க கே இருக்கிறாங்க இதெல்லாம் அது காமிக்குது அது புத்தகமே வந்திருக்கு அதை படிச்சு இது மிருக வாழ்க்கை இல்லையா உலாய்க்கலாம் يأكلوا ذرهم يأكلوا ويتمتعوا ويلهيهم العمل وسوف يعلمون அவர்களை விட்டு விடுங்கள் அறியே எப்படியோ போகட்டும் ஏற்குழு திங்கட்டும் எத்தமத்தவு ருசியில் இருக்கட்டும் ஈரினம் ஓரினம் எந்த புரட்சியாவது செய்து எப்படியாவது யுல்கியும் அமலு இன்னும் ஆசை இன்னும் ஆசை இன்னும் ஆசை போய்க்கொண்டே இருக்கட்டும் ஆனால் ஒரு நாள் வரும் ஃபசௌஃப யாலமூன் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நாள் அன்றைக்கு பார்த்துக்கலாம் நல்லா சொல்றேன் தஹ்ரும் தர்ஹும் யஅகுலு வயத்தமத்தவு ஆகினால் சோதர்களை மனைவியை மக்களை குடும்பத்தை சொர்க்கமாக்குறது ஆண்குடைய கையில் இருக்கு சுகமாக்குறது ஆண்குடைய கையில் இருக்கு அங்க போய் நாம என்ன செய்யக்கூடாது சில வீடுகள்ல யாரோ சொன்னது கேட்டது மாச ஆரம்பத்துல கேட்டா அவர் எங்க போய் வருவாரு வருவாருன்னு சொல்லுவாங்களாம் மாச கடைசி தேதியில போய் கேட்டா அது எங்கேயாவது போயிருக்கும் மேய்ஞ்சிட்டு வரும் அவர் எங்கேன்னு கேட்டா அது எங்கேயாவது போயிருக்கும் மேய்ஞ்சிட்டு வரும் வேணுமா இந்த வாழ்க்கை சோதர்களை இப்படி சொல்லக்கூடிய பெண்களாகவாக நாம் உருவாக்கணும் இல்ல சோதர்களே முகமது ரசூலுல்லாய் சல்லல்லாஹு காண்பித்த வழியிலே ரசூலுல்லாய் சாசம் வெறும் அதுக்கு மட்டும் வழி காண்பிக்கல இன்னும் நிறைய இருக்கு மனைவியார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த முறையில வாழ்ந்தால் நம்முடைய வீட்டுல ஈமானக்கையினுடைய வேஷம் பேச ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் பப்ளிக்ல சொல்லப்படுறது நீங்க தாலிம் ஆரம்பிங்க வீட்டுல நம்ம போய் திடீர்னு நான் ஈமானக்கையும் விஷயம் வேற எப்பங்க அவளியாவா நீங்க நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க சொல்ல பார்த்தா இன்னைக்கு லூஸ் ஆயிட்ட மாதிரி தெரியும் அதனாலதான் தமிழையில் சொல்லிக் கொடுக்கப்படுது வீட்டுல போய் நாமளா ஒண்ணு பேச வேண்டாம் தாலீம் ஆரம்பிக்கிறதுக்கு ஹிக்குமத் வேணும் திடீர்னு கிதாப் எடுத்து நான் படிக்கிறேன் நீ கேளு அப்பவும் இதே பதில் தான் வரும் அப்ப அதுக்கு முதல்ல நம்ம பேசுறது நம்ம வீட்டுல நடக்கிறது நம்ம வீட்டுல இருக்கிற முறை அதே போல இன்னொன்னு சொல்லணும் நான் அது வீட்டுக்குள்ள நுழையும் போது நான் என்னை வந்து இப்போ தௌதியால இருக்கிறதுக்கு ஒரு பேராசிரியர் ஆசிரியர் தான் பேராசிரியர் சொல்லிட்டாங்க அது சொன்னவங்க தப்பு இப்போ யூசிபியாவுக்கு போன பிறகு எல்லாம் என்ன சொல்லுவாங்க உள்ளதுல பெருசு பெரிய எதிர்த்து இப்ப எல்லாரும் பெரிய எதிர்த்து பெரிய எதிர்த்து சொல்லிட்டாங்க இப்ப நான் என்ன ஆகிறேன் அதிகாரம் சீப்படைகிறேன் எல்லாம் பெரிய எதிர்த்துன்னு சொல்லிட்டதுனால அதுல எங்க மாதிரி மதுசா எங்க மதுசா மாதிரி உள்ள இடங்கள்ல எல்லா அதனுடைய வரவு செலவு எல்லாம் எங்க கையில அப்படி ஆரம்பத்திலிருந்து வந்துருச்சு அவ்வளவு அதனால பணம் எல்லாம் எங்க கையில ஆனா பணம் எங்க கையிலங்கிறதுனால பைசா நாங்க துரோகம் செய்யறது இல்லை அதனால நீங்க சரிங்கன்னு சொல்லல எல்லாரும் நியாயமா நடக்கிறோம் நாங்களும் நடக்கிறோம் நீங்களும் நடக்கிறீங்க இப்ப அதனால என்னாச்சு பணம் காசு அதிகாரம் அதற்கு மாறு மாணவர்கள் ஒரு நூத்தி அறுபது பேர் போன போவாங்க வாண்ட வருவாங்க இப்ப எனக்கு நான் ஒரு அதிகாரி ஆயிட்டேன் அப்படி அப்படியே ஆயிட்டேன் தப்பா ஆயிட்டேன் இப்ப அதனால இப்ப நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வாசப்படியில நுழையும் போது பெரிய சிறுத்தைங்கிறத கலட்டி வச்சுட்டு நுழையும் இல்லாத வரைக்கும் குடும்பம் முன்னுக்கு வராது இது எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன் நீங்க என்ன என்ன நினைப்பீங்களோ நினைப்பீங்க மட்டும் எனக்கு தெரியாது யார் என்ன அவர் கலெக்டா இருந்தா வாசப்படியோட சரி உள்ள போனா மனைவிக்கு கணவனாக செல்லுங்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரி இல்லை என்னுடைய அந்தஸ்தை நினைச்சுக்கிட்டு அங்க போனேன்னு வச்சுங்க அங்க நடக்கிறதே வித்தியாசமா இருக்கு எல்லாம் மேல இருக்கிறது கீழே கீழே இருக்கு மேலே வாங்கன்னு கேட்க மாட்டாங்க வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்க போய் தொலைங்கன்னு சொல்லுவாங்க வாயில சொல்லாட்டாலும் மனசுல சொல்லுவாங்க சோதர்களே அப்படி இல்லை அன்பு என்பது ஒரு பெரிய பொக்கிஷன் சோதர்களே மனைவியிடத்திலேயே அன்பு காட்டாத மனிதன் மற்றவர்களிடத்திலே அன்பு காட்டப் போகிறாரா மனைவி இடத்துல அன்பு காட்டல ஒரு நேரம் சாப்பிடும் போது சொல்லணும் உண்மையிலே இருக்கும் அளவுக்கு இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு உன் கைப்பட்டாலே ருசி அப்படின்னு நம்மளும் சொல்லணும் அவங்களும் சொல்லணும் ஆஹா நீங்க சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி பேசிக்கலாம் யாரு செஞ்சது உப்பு இது நான் சும்மா சொல்லலைங்கிற சூருலாய் சலா சம்பந்தமாக இனிஷ்டா ஆக்கலவை இல்லா தரக் பிடிச்சா சாப்பிடுவாங்க இல்லாட்டா விட்டுருவாங்க ஏன் செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்க கேட்கவே மாட்டாங்க வீட்டுல எல்லாம் நடக்கிறது தான் ஈஸ்தக அக்கல் வயில்லா தரக் சூருல்லாவுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் முன் மாதிரி இருக்கு அதனால இது என்ன உப்பு இது என்ன அது இதே புளி இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது பிடிச்சா சாப்பிடணும் இல்லாட்டா இல்ல மாத்தமா நல்லா இல்லாட்டா கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் அவங்களும் நல்ல வார்த்தை சொல்லணும் என்ன இப்படி சமைச்சிருக்கிற ஒரே கத்திரிக்காய் வாய நீங்க வாங்கிட்டு வந்ததுதான் நீங்க வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கு ஒருத்தர் சொன்னாரு எனக்கு பாருங்க யாவும் வந்துகிட்டே இருக்கு ஒருத்தர் சொன்னாரு எப்பவுமே மகம் வாங்கிட்டு வந்தா கம்மியா இருக்குமா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா அது தொள்ளாயிரம் தான் இருக்கும் அது மாதிரி என்ன வாங்கிட்டு வந்தா கம்மியா இருக்கு வீட்டுல சத்தம் போடுவாங்களா இப்ப பார்த்தா மகன் வாங்கிட்டு வந்தா அத்தா வாங்கிட்டு வந்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மகனுக்கு ரகசியம் புரியல என்னடா நம்ம அத்தாவும் அதான் வாங்கிட்டு வர்றாரு நம்மளும் தான் வாங்கிட்டு வர்றோம் அதே கடையில வாங்கிட்டு வர்றோம் நம்ம வாங்கிட்டு வந்தா கம்மியா இருக்குது அத்தா வாங்கிட்டு வந்தா கரெக்டா இருக்கு இவருக்கு புரியவே இல்லை ஒரு நாள் பின்னாலே போய் பார்த்தார் பார்த்தா அவர் என்ன செய்யறாருங்க ஒரு கிலோ வாங்குற இடத்துல ஒன்னை கால் வாங்குறாரு இது ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது வீட்டுல போய் என்ன சொல்றாருங்க ஒரு கிலோ வாங்கினேன்னு சொல்றாரு ஒன்னே கால் வாங்கிட்டு வாங்கினது கிலோ இருபது ரூபாய்க்கு வீட்டுல சொல்றாரு பதினெட்டு ரூபாய் இருபது பைசான்னு பார்த்தா அவங்க அத்தா போனா கரெக்டா வாங்கிட்டு வர்றாங்க அவர் கொடுத்தது இருபது சொன்னது பதினெட்டு வாங்கினது ஒன்னே கால் சொன்னது ஒன்று இப்ப அத்தா வாங்கினா கரெக்டா இருக்குது விலையும் கரெக்டா இருக்குது அளவும் கரெக்டா இருக்குது நீ என்னடா இப்படி வாங்கிட்டு வர்ற நீ என்னடா இப்படி வாங்கிட்டு வர்ற மகனை மகனும் இப்பதான் பழகிறார் எது சொல்ல வர்றேன் வீட்டுல நடக்கிறது இருக்கு ஆண் பெண்ணுடைய குணாதிசயங்கள் வேறு வேறாகத்தான் இருக்க முடியும் இதுல வித்தியாசம் கிடையாது ஆணோட குணம் பெண்ணுக்கு வராது பெண்ணோட குணம் ஆணுக்கு வராது ரெண்டு மோசம்னு அர்த்தம் இல்ல அது வேற இது வேற அதனுடைய குணாதிசயமே வேற ஆணுடைய படைப்பு அந்தரங்கங்கள் ரகசியங்கள் அது வேற பெண்ணுடைய படைப்பு ரகசியங்கள் அந்தரங்கள் அது வேற ஆணுடைய உணர்வு அது வேற பெண்ணுடைய உணர்வு அது வேற ஆணுக்கு குழந்தை பெற்ற பிறகும் வயசான பிறகும் ஆணுக்கு ஒரு பெண் தேவைப்படுவாள் ஆணுக்கு பெண் தேவைப்படுவா ஐம்பது வயசு ஆயிருச்சு அதனால இனிமேல் பொம்பளை வேணாம் சன்னியாசி ஆக மாட்டார் எல்லாருக்கும் இருக்கிறதா சொல்றேன் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு பார்த்தா கொஞ்சம் கம்மியா தெரியும் ஐம்பத்தி நாலு வயசு சில பேர் கேட்கறாங்க நிறைய பயன் பண்ணிருக்கிறீங்களா அப்ப எண்பது இருக்குமான்னு கேட்கறாங்க அப்ப ஐம்பத்தி நாலு தான் பயான கேட்டு அப்படி கணக்கு போடுறவங்களும் இருக்கிறாங்க உருவத்தை பார்த்துட்டு இப்படி கணக்கு போடுறவங்களும் இருக்கிறாங்க அதனால ரயில்ல எனக்கு முப்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் செல்லுது எந்த வயசுனாலும் ஒத்துக்கலாம் இப்ப நரைச்சு இல்ல சில பேர் பார்த்தா சின்ன வயசுலயே நரைச்சிருக்கு எனக்கு நரைச்சு இல்லை என் தலையில என்ன ஒரு முடி கூட நினைக்கிறேன் தாடியில கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய தாயார் இப்போ அல்லாவுடைய கிருபையில நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் தலையில ஒரு முடி கூட நினைக்கல ஒரு முடி கூட நினைக்கல அல்லாவுடைய கிருபையில சுகமா இருக்கிறாங்க இல்லவே எங்க வீட்டுல பத்து பேருக்கு ராணி அவங்க தான் நாங்க பத்து பேர் மொத்தம் இந்த காலத்துல பத்து பேருன்னு சொன்னா எத்தனைங்க எனக்கு அஞ்சு எங்க தாயாருக்கு மொத்தம் பதிமூணு பதிமூணுல இப்ப நாங்க இருக்கிறது பத்து இப்ப போனதெல்லாம் விட்டு கணக்கு இருக்கிறது பத்து பத்து பேர் இருக்கிறோம் பத்து பேருக்கும் குழந்தைகள் இருக்கு சொல்ல போனா பத்து பேர்ல அஞ்சு நாலஞ்சு பேருக்கு பேரம்பேத்தி எல்லாம் இருக்கு இப்ப எங்க குடும்பம் சேர்ந்தாலே எங்க அல்லா சொன்னா எங்க அத்தாவுக்கு ஒரு ஊர் உற்பத்தி பண்ணிட்டு போங்க ஒரு ஊரே இருக்கு கல்யாணத்துல யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எங்க குடும்பம் வந்தாலே போதும் அல்லாவுடைய கிருபை வேற யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நாங்க சந்தோஷப்படுறோம் இப்போ ஒருத்தர் கேட்டார் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஜெர்த்துண்டார் எனக்கு அஞ்சு பையன் மூணு பொம்பளை புள்ள ரெண்டு இப்ப மொத்தம் அஞ்சுங்களா நாங்க நீங்களா ரிஸ்க் தருவீங்க நல்லா கொடுக்கிறான் அஞ்சு பித்தால் எல்லாம் கொடுக்கிறான் பத்து பித்தால் எல்லாம் கொடுக்கிறான் ஆனா இந்த காலத்துல போதும் போதுங்கிற அந்த மனசு இருக்கிறாங்க அதனால கை நான் சொல்ல வந்தது என்னன்னா வயசாயிட்டதுனால மனைவி தேவைப்படலைங்கிற நிலை வராது இன்னும் வயசான பிறகு நான் சீக்கிரமா சொல்லிடுறேன் பல்லு போன பிறகுதான் முறுக்கு திங்கிற ஆசை அதிகம் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அவங்களுடைய ஒரு ஸ்டேஜ் கடந்துட்டாங்க ஒரு குழந்தை ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு மூணு குழந்தை ஆயிடுச்சு வீட்டுல கல்யாண ஸ்டேஜ் வந்துருச்சு பிள்ளைகளுக்கு அப்ப என்ன சொல்லுவாங்க அதுல ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்டாங்க மருமக வந்துட்டாரு இப்ப வீட்டுல என்ன சொல்லுவாங்க சும்மா இருக்க மகன் இருக்க மருமக இருக்கு மருமக இருக்கு அவங்க எப்போ அவங்க ஒதுங்கி இருக்க பார்ப்பாங்க இது ஆண்கள் அதுக்கு என்ன சொல்ல வர ஆணுடைய நிலைமை வேற பெண்ணுடைய நிலைமை வேற அதுலயும் ஆண்களுக்கு என்ன ஆகுது ஒரு ஒரு பருவம் வரும்போது வாழ்க்கையினுடைய தொல்லைகள் இந்த இருபதுல இருந்து நாற்பது வரைக்கும் ஒண்ணும் தெரியாது நாற்பது கடந்து நாற்பத்தஞ்சு வந்த பிறகு வாழ்க்கை தொல்லை காரணத்தினால இவரோட தொல்லையிலிருந்து விடுதலை தேடுவார் வாழ்க்கை தொல்லை என்ன மகம் படிச்சு எல்லாம் வந்துட்டு இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்பா நான் உங்களை மாதிரி இருக்க இஷ்டப்படல எனக்கு வேற வேற பாருங்க நான் வந்து ஸ்டேட்ஸ்க்கு போறேன் சொல்லாருங்க நான் ஸ்டேட்ஸ்க்கு போறேன் அதான் சொன்ன ஜன்னத்தில் பிரதேச அப்படிதான் நினைச்சு வச்சிருக்கிறாங்க உண்மையில சோதர்களை அங்க போனா வாழ்க்கை இருக்குது இவ்வளவு மிருகத்தனமான வாழ்க்கை ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் நிக்கிற இடங்கள்ல மக்கள் கூடுற இடங்கள்ல வியாபார ஸ்தலங்கள்ல எப்படி நடந்துக்கிறாங்க தெரியுங்களா ஒரு அசிங்கம் ஒரு நாய் நாயோடு எப்படி நடந்துக்குமோ அது மாதிரி ஒரு ஆடு ஆணாடு பெண்ணாடோட எப்படி நடக்கும் அது மாதிரி எந்த விதமான வெக்கமும் இல்லை குச்சமும் இல்லை அச்சமும் இல்லை அவருடைய பயமும் இல்லை இது மாதிரி ஒரு வாழ்க்கை பையனுடைய தொல்லை வந்துடும் பையன் பெருசாகிட்டார் இப்ப அவர் சுதந்திரமா செயல்பட விரும்புறார் மக்க மக்கம் வந்துடுறாங்க பேரம்பைக்கு வந்து வாழ்க்கையினுடைய வியாபாரத்துல நெருக்கல் வந்துடும் இப்ப ஒரு வயசு வரைக்கும் தெரியாது வியாபார சிக்கல் இதெல்லாம் சேரும் போது இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல மனுஷனுக்கு பிப்பு புடுங்கல் தமிழ் சொல்லுவாங்க எல்லா வகையிலும் ஒரு வகையான ஒரு டென்ஷன் அதனால டாக்டர் சொல்லுவா டென்ஷன் இல்லாம இருங்க அமைதியா இருங்க எப்படி அமைதியா இருக்கிறது இங்க மக சமாச்சாரம் அங்க மகளுக்கு பொண்ணு பார்க்கணும் இங்க மகன் அப்படி ஆயிட்டாரு மகன் வியாபாரம் பார்த்துட்டு பிசினஸ் பார்த்துட்டு இப்ப அத்தாட்ட சொல்றாரு பாவாட்ட சொல்றாரு உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறேன் பணங்கட்டி அதுவும் என்ன சொல்றாருங்க மகன் பாவாட்ட சொல்றாரு உங்களை பணங்கட்டி அப்ப எத்தீம் ஹானாலே சேர்த்து விட உலகத்துல நடப்பு எங்க ஊர்ல கேரளூர்ல ஒரு முதியோர் இல்ல திறக்க போறாங்களாம் எங்க ஊர் மாதிரி உள்ள ஊர்ல தாய் தகப்பனை தங்களுடைய தலை கீழமாக மதிக்கிற அந்த ஊர்களிலேயே இன்றைக்கு முதியோர் இல்லம் தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட அசூசியான வாழ்க்கை விட்டு வெளியே வர வேண்டுமானால் வீட்டுல நான் சொன்ன தமிழிகள் சொல்லி தர மாதிரி தாலிம் ஆரம்பிக்கணும் தாலிம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய நடவடிக்கைகள் வீட்டுக்காரங்க மதிப்பு தர்ற மாதிரி இருக்கணும் மதிப்பு தர்ற மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஈமானுடனே வாழணும் நம்முடைய செயல்கள் ஈமான் இருக்கணும் இரவு காலத்தில் எழுந்து தகஜு தொழுகணும் வச்சுங்க தொழுகணும் ஒன்னும் கஷ்டம் இல்லை வாழ்க்கையில பழகிடணும் சீக்கிரமா படுக்கணும் எனக்கு உலகத்துல பிந்திப்படுத்தி படுத்து பிந்தி எந்திரிக்கிறதா ஸ்டைல் ஒன்பது மணி ஆனா படுக்கணும் இஷா தொழுகிறதே படுக்கிறதுக்கு தான் இஷா தொழுத பிறகு துனியாவுடைய பேச்சு பேசுறது மக்ரு தஹரீம் சொல்ல போனா ஹராம் இஷாவுக்கு பிறகு பேசக்கூடாது அதனால இஷா தொழுது சீக்கிரம் படுக்கணும் எந்திரிக்கிறது பழக்கம் என்ன மூணு மூன்றரை நாலு இந்த நேரத்தில் எந்திரிக்கணும் எந்திரிச்சு ஒது செய்த அந்த நேரத்தில் அல்லாவுடைய பெரிய கிருபே அறிவும் ஹிக்மத்தும் ஞானமும் மெஞ்ஞானமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானங்களை அடிக்கிற மெஞ்ஞானம் எல்லாம் இறங்குகிற நேரம் அல்லாஹ் வாரத்துக்கு வருகிறார் இப்ப அந்த நேரத்தில் நம்ம வீட்டுல எந்திரிச்சோம் நம்ம எந்திரிச்சு வீட்டுல எல்லாம் தூங்குறாங்க எல்லாம் தூங்குறாங்க அவங்கள எழுப்புற நாம எந்திரிச்சோம் ஒது செய்தோம் ரெண்டரை காத்து தொழுகிறோம் அங்க பக்கத்துல உட்கார் மனைவி அங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க நான் பக்கத்துல உட்கார்ந்து துவா செய்கிறோம் தமிழ்ல துவா செய்யலாம் அல்லட்ட கேட்கலாம் எல்லா பாசி தெரியும் ரப்பனா தான் அன்புசனா ரப்பே நாங்க துல்மி செய்திருக்கோம் அநீதி செய்திருக்கோம் எங்களை மன்னிச்சுக்க விடிய கேட்டு கேட்டு நம்ம கண்ணில் தண்ணி வருகிறது அழுகிற சத்தம் வருது மனைவி முடிச்சாங்க பார்த்தாங்க பையன் முடிச்சான் பார்த்தான் மக முடிச்சு பார்த்துச்சு எல்லாம் பார்த்துட்டு பார்த்து கண்ணை முடிக்குவாங்க கண்ணியத்தை போடுவான் பகல்ல சொன்னபடி கேட்பாங்க பகல்ல சொன்னபடி கேட்காது காரணம் நம்முடைய நடவடிக்கைகளில் இருக்கிற முறை தவறான காரியங்கள் தான் மனைவியையும் மக்களையும் நான் மனைவி மக்கள் வசதி பேசிட்டு கணவர்களை இறக்கி பேசல இன்றைக்கு உலகத்துடைய சூழ்நிலை அப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றி அமைச்சால் மனைவியும் சரி மக்களும் சரி எல்லாமே சரியாக இருக்கும் வாழ்க்கை சொர்க்கமாக ஆகும் இதற்கு ஒரே வழி விஞ்ஞானத்திடத்திலே அதற்கு வழி இல்லை திறத்திலே தான் அதற்கு வெளியிருக்கிறது மெஞ்ஞானம் என்பது ஈமானிலிருந்து உற்பத்தி ஆகிறது மெஞ்ஞானம் என்பது மனதிலிருந்து உற்பத்தி ஆகிறது அஞ்ஞானம் என்பது தலையிலிருந்து உற்பத்தி ஆகிறது உலகத்தினுடைய எல்லா சீர்கேடுகளையும் முடிப்பதற்கு ஒரே வழி ஈமான் தான் அந்த ஈமானுடனே உலகத்திலே என்ன வேண்டுமானாலும் வரட்டும் வேண்டாம் என்று சொல்லவே சொத்து வரட்டும் நீங்கள் லட்சாதிபதியாக இருங்கள் கோடீஸ்வரராக இருங்கள் கோல் மண் ஹர்ரம சீரத்தல்லாஹ் இல்லத்தி அல்லாஹ் அடியார்களுக்கென்றே உற்பத்தி செய்த இந்த அழகுகளை எல்லாம் யார் வேண்டாம் என்று சொன்னது அல்லாஹ் ஹராமாக்கினா இல்லை இதுவெல்லாம் ஹராம் ஹலால் இன்னமா ஹர்ரம ரப்பியல் என்னுடைய ரப்ப ஹராமாக்கியதெல்லாம் கெட்ட காரியங்களை வெளிரங்கமான அந்தரங்கமான கெட்ட காரியங்களை ஹராமாக்கி இருக்கிறான் எனவே சொத்து தாராளமாக சேருங்கள் ஆனால் சொத்தை உங்களுடையது என்று நினைக்காதீர்கள் அல்லாஹ் ஹதீச குதிசியிலே சொல்லுகிறான் ஒரு ஹதீச குதிசியிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்மாலு மாலி வல் ஹல்கொயாவல் புக்கரா அல்மாலு மாலி வல் மன் மாலி அன் அயாலி பலா உபாலி அல் மாலு மாலி வல் புக்ரா சொத்தெல்லாம் என்னுடையது உங்களுடையதல்ல உங்களுக்கு கொடுத்தவன் நான் சொத்து என்னுடையது வல் புக்ரா யாலி உலகத்தில் இருக்கிற ஏழைகள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய சொத்தை என்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கவில்லை என்றால் உன்னை நரகத்திலே தள்ளுவேன் லாவுபாலி நீ நரகத்துக்கு போறேன்னு எனக்கு கவலை கிடையாது அதனால சோதர்களே உலகம் சுபிக்க வேண்டுமானால் உலகம் சுகிக்க வேண்டுமானால் உலகம் நிம்மதி அடைய வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி மெய்ஞான வழியிலே மெய்ஞானம் என்று சொன்னால் ஏதோ காட்டுக்கு போகணும்னு சொல்லல உலகத்தில் மனைவியோடு மக்களோடு சந்தோஷமாக அன்பை பரிமாறி எல்லாரின் மீது அன்பு செலுத்தணும் யார் மீது கோபம் இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது ஒரு விசாலமான மனம் எல்லாம் நல்லா இருக்கணும் மனசுல பார்த்தா என்ன சொல்லுங்க எனக்கு தான் எனக்கு எனக்கு தான் என்ன வந்தா அல்ல அது மிருக மிருகசுபம் மிருக இல்லை உலகத்திலே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விசாலமான மனசு ஈமானில் இருந்தால் உண்டாகும் அப்படிப்பட்ட ஈமானை அந்த மெஞ்ஞான வழியை அல்லாஹ் ஜலசானத்தால எனக்கும் பேசுவது லேசு செய்வது கடிஷம் கடினம் அல்லாஹால எனக்கும் செய்ய தொகை தர வேண்டும் இருக்கிற பெரியவர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உலகத்திலே வாழ்கிற வருகிற ஆண்கள் பெண்கள் இருக்கிற மக்கள் அவ்வளவு பேருக்கும் அல்லாஹத்தால சுகமான வாழ்க்கை தர வேண்டும் ஈமானுள்ள வாழ்க்கை தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு ஈடுபடுவேன் என்று துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாகர் தாவனா என்று ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி எண் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியவர்களின் சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமரசு ஹாஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five